शिक्षा भगवान् शिक्षामगस्यापि पितामगस्य श्रीशैलपूर्णाय नमो नमस्ता यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरु नमो गतस्तैतराटिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैवृन्दोः रामानुजस्य जनो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथ वेदान्ताचार्यवर्यो प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बौभीतानां जडवोगुणीश्वरं श्रीमद्रङ्गशधारि संविवरालब्धागमान्तद्वयं श्रीरघुत्वराद्यजलजित्पादार श्रीमद्वेदवदंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदु वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमहवद्यगुणं श्रीरङ्गनाथविजयक्रमाश्रया महाशिवदे श्रीलक्ष्मीगुमल्युपात् श्रीवंशगोप श्रीनारायणीन्द्रमहादिव्याय महाशिवदे श्रीवंश श्रीरङ्गनाथयति पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य विदाशाखां वन्दे वाल्मीकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोमयादिपराङ्गतिं यद्विदं सततं रामचरितामृतसागरम् अतिक्तस्थं मुनिं वन्दे पादि गोष्पदीकृतवाराभिम् अशदीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कविशोक्षन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां परिमाणयुतमुख्यं श्रीरामदूतं उल्लङ्घ्यसिन्दो शलिलं शरीरं यशोकवन्यं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामिदं पाञ्जम् ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రిగమనీయవిగ్రహం పారిజాతరు మూలవాదనం అవమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర బాష్పవారి పరిపూర్ణలోచనం ఆరుదిన్నవదర వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేదాదాది సాక్షాత్ రామాయణాత్మన సదుపద సమాధి సంధియోగం సమమధురోమృతార్థవాక్యబద్ధం ृतं मुनिप्रणीतं दशरथशब्दं निशामयध्वं क्षीराकवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं आजानुभावमरविन्दधरायदाक्षं रामं निशाचरमि हये महामण्डले मध्ये पुष्पकवादने मणिमये वीरासने सुस्थितं ते वाजीति तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः रामं भजे श्यामलम् சீதாலக்ஷ்மணபரதசத்ருக்னானுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா நேற்று யாகம் வரை பார்த்தோம் அப்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லை குழந்தைக்காக வந்து வசிஷ்டர் வாமதேவர் முதலிய பிராமணர்கள்லாம் கூட்டு இது மாதிரி ராஜ்யம் மேலே ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்காக குழந்தை வேணும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அப்போது எனக்கு அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு தோன்றுறது அப்படின்னு சொன்னதுக்கு ஆட்டம் அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு அவள் ஒத்துண்டா சரையுனுடைய வடக்கு கரையில் உத்தர தீரத்தில் விதானங்கள் எல்லாம் பண்ணி அங்கே யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்குண்டான ஏற்பாடை வசிஷ்டர் பண்ண சொன்னார் அவெல்லாம் கிளம்பி வசிஷ்டாதிகள் கிளம்பி என்ன அதுக்கப்புறம் சுமந்திர சொன்னார் ஏற்கனவே சனத்குமாரர் ரிஷிகளிடத்தில் பேசிகிட்டு இருந்தபொழுது தசரதனுக்கு பிள்ளை பிறக்கமானால் யாகம் பண்ணி தான் ஆகணும் என்றும் அந்த யாகத்தை ரிஷ்யசங்கரை கொண்டு வந்து நடத்தணும் என்றும் அவா பேசிட்டு இருந்தா அதை நான் காதால் கேட்டேன்னு சனத்குமார ரிஷிகளோட பேசிட்டு இருந்தது நான் காதால் கேட்டேன்னு சொல்கிற இவர் சுமந்திரர் இத்தனை நாளாக அவர் ஏன் சொல்லலன்னு கேள்விக்கு பதில் இல்லை ஏதோ காலம் அப்போ வந்தது அதனாலே சரி இப்போ இந்த ரிஷிசங்கர் எங்கே இருக்காருன்னா ரிஷிசங்கர் பிதிரு சிசூஷம் பண்ணக்கூடியவர் பிரம்மவித்து அவருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அங்கத தேசத்தில் பல காலம் க்ஷாமம் இருந்த பொழுது அவரை தேசத்துக்குள்ளே கூட்டு வந்தாலே போகிறோம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல ரோமபாதன் அவரை கூட்டின்னு வந்தான் ரோமபாதன் மனுஷால் அமைச்சு அவரை விஸ்வசிங்கரை தேசத்துக்குள்ளே கூட்டின்னு வரான் இப்போ அரண்மனையில் இருக்கா மழை கொட்டுறது அத்தனை வருஷம் கழித்து மழை கொட்டுறது அப்போது ரோமபாதன் சொன்னால் விஸ்வசிங்கர் நம்ம எல்லை உள்ளே வந்துட்டேன் தேசத்து எல்லாம் உள்ளே வந்துட்டு பாருங்க மழை கட்டுறதுன்னு சொன்னான் அந்த அளவுக்கு நம்பிக்கை அவரிடத்துல அவர் பேர்பட்ட மகாத்மா அவர் அந்த அங்கத தேசத்தில் க்ஷ துர்பிக்ஷம் போச்சு அவர் வந்ததுனால அந்தளவு மகிமை கொண்டவர் அவரை ஏழை கொண்டு வந்து தசரதன் யாகம் பண்ணான் என்று சொன்னார் அப்போது அவனுக்கு அவசியம் குழந்தை பிறக்கும் என்று சனத்குமாரை சொல்லிட்டு இருந்தார் என்று அவர் சொன்னதை காதில் கேட்டுட்டு அதை அவரிடத்துல விஜாபனம் பண்ண அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ரிஷ்வசங்கரையும் கூட்டணும் தான் தமிழில் கலைக்கோட்டு முனிவன்னு கம்பராமாயணத்தில் கலைக்கோட்டு முனிவன் சொல்லுவா அவரை கூட்டின்னு வந்து யாகம் பண்ணால் யாகம் நல்லபடியாக நடந்தது அதில் பிரம்மா கிட்ட தேவதைகள்லாம் பிரார்த்திச்சுட்டா பெருமாள் ஏற்ற போதும் ராவண பதார்த்தமாக பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் பிரார்த்திச்சுட்டார் பிதனம் ரோச்சையா மாதா அதனால் தசரதனே அப்பாவாக பெருமாள் தீர்மானம் பண்ணார் ஏனென்று சொன்னால் ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் அம்புயத்தோன் பிரம்மா அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில் இக்ஷுவா வம்சத்தில் திருவாராதன் மண்ணு வந்துருக்கா அன்றைக்கி ரங்கன்னு பேர் இல்லை அன்றைக்கி நாராயணன்னு பேர் இன்றைக்கி ரங்கன்னு சொல்கிறோமே ரங்கத்துக்கு வந்தாவிட்டு அவனுக்கு ரங்கன்னு பேர் அவள் பெருமாளாத்தில் இருந்தபோது ரங்கன்னு பேர் இல்லை நாராயணன்னு தான் பேர் அதே பெருமாள் தான்றது எப்படி தெரியும்னா அங்கே நாராயணனை ஆராதிச்சுட்டு வந்திருந்தா இக்ஷுவாக வம்சத்துலேருந்து தசரதன் ராமன் பரியந்தம் நாராயண சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகுமது என்று நாராயண சப்தத்தாலேயே தான் சொல்லி வந்திருக்காரு ரங்கன நாராயணன் தான் திருநாமம் ரங்கத்துக்கு வந்தாவிட்டு தான் அவனுக்கு ரங்கன்னு பேர் வந்தது அதனால் விபீஷனுக்கு கொடுத்தபோது அப்படி பரம்பரையாக ஆராய்ச்சின்னு வந்த பெருமாளை விபீஷனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தார் அவன் ரங்கத்தில் ஏழை பண்ணான்னு சரித்திரத்தை வச்சுட்டு நாம் ரங்கன்னு சொல்கிறோம் ரங்கனுக்கு நாராயணன் தான் திருநாமம் அவாத்தில் ராமநாத்தில் அயோத்தியில் இருந்த பொழுது அவனுக்கு நாராயணன் தான் திருநாமம் அதனால் அவ பரம்பரை பரம்பரையாக ஆராதிச்சுட்டு வந்துட்டுருக்கா அந்த காலத்தில் நாம் பிறப்போம் என்று தசரதன் யாகத்தில் பாயசத்தை கொண்டு வந்து அந்த பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தா அந்த கலசத்தோடு ஏந்திண்டு சந்தோஷமாக அவன் அந்த புறத்துக்குள்ளே போகிறான் அந்த புறத்தில் போய் அவன் ததா தசரத பிராபிய பாயசம் தேவநிர்மிதம் பபூவ பரமப்ரீதா பிராபிய வித்தம் விவாதனா ஏழைக்கு நிறைய பணம் லாட்டி ஷீட் அடித்தா அவ்வளோ சந்தோஷப்படுவான் அது மாதிரி அந்த பாயசத்தை கையில் எழுந்து எழுதி கொண்டு அவன் அந்தப்புறத்துக்கு சென்றான் அந்தப்புறத்தில் அவன் பொதுவாக கை கிட்ட தான் ஆசை அதிகம் இந்த சுமித்திரையும் கௌசல்யம் இருக்காளே அவள் பிராமண ஸ்திரீகள் மாதிரி அவளுடைய குணம் எல்லாமே பிராமண ஸ்திரீ மாதிரி இருக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவா எதுக்கு பார்த்தாலும் அப்போ பாருங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரோ இல்லையோ குழக்கட்டை பண்ணி பெருமாளுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாவோ அப்படின்னு சொன்னால் அது மாதிரியாக இவள் கைகை கிட்ட அதிக ஆசை இருந்ததுக்கே காரணம் அவள் உண்மையான க்ஷத்ரிய பெண்ணுக்கு அந்த க்ஷாத்திரம் உண்டு அவள் உடம்புல அதனால தான் அவனுக்கு அதிக ஆசை அவள் இடத்துல இருந்தது ஓ வசிஷ்டர் வந்தார் பட்டாபிஷேகம்னு சபைக்கு வந்துவிட்டார் யாரும் காரணம் வாத்தியார் பிமால முகூர்த்தம்னா வாத்தியார் தர்பத்தை எடுத்துட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டுன்னு வந்துடுவேன் கல்யாண மண்டபத்தில் அப்பா அம்மா இல்லாட்டா எப்படி இருக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட அப்பா அம்மா இல்லாட்டா எப்படி பொண்ணு இல்லாத இப்போ அடிக்கடி நடக்கிறது பொண்ணுக்கு அப்பா அம்மாவே இல்லாத என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்துட்டா காணும் இவர் காணும் சுமந்திரரை கூப்பிட்டு அனுப்புகிற என்ன காணும் ராஜா வரவே காணுமே தீர்த்தா மட்டும் ரெடியாக இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனா ராமனே வந்துட்டு இருப்பான்ற அளவுக்கு முதல் நாள் போய் ராமனுக்கு பண்ண வேண்டிய பூர்வ கிரியெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் ஆற்றுக்கு போயிருக்கார் பார்த்தா சுமந்திரம் ஜா இப்போ சுமந்திரம் நேராக எங்கே போனேன்னு இருக்கு வால்மீகி ராமாயணத்தில் பாருங்க கைகை ஆற்றுக்கு போனேன்னு கதையில் எந்த இடத்துல பார்த்தாலும் அவன் இங்கே அரண்மனையிலடா கைகை ஆற்றுல தான் இருப்பான் தசரதன்றது நன்னா தெரியுது கதை எந்த இடத்துல பார்த்தாலும் அதனால அப்படி அந்த அளவுக்கு ஆசை கொண்டு இருந்தாலும் அவளுக்கிட்ட முதல்ல கொடுக்கல இந்த பாயசத்தை அதனால் முதல்ல பாயசத்தில் அவன் கௌசல்யிட கொடுத்தான் கௌசல்யாயி நரபதி பாயசார்த்தம் ததோ ததா கௌசல்ய இடத்துல பாதி பாயசத்தை கொடுத்தான் அது அதில் இருந்ததில் பாதி பாயசத்தை கொடுத்துதான் தது ததவுஜாபி சுமித்ராயை நராதிபா பாதி பாயசம் கௌசல்யக்கிட்ட போச்சு அவள் ஷார்ப்டா ஒரு சார் நம்ம கையில் காஃபி வந்தால் சரி மற்றவாளுக்கு டிகேஷன் இருக்கா இல்லையா அதை பற்றி யோசனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அவள் சாப்பிட்டா உடனே சாப்பிட்டுட்டா அவள் இப்போ கையில் இருக்கிறது மீதி பாதி இருக்குது அந்த பாதியில் பாதி அர்த்தாத்து அர்த்தம் இருக்கிற பாதியில் பாதி தது உச்சாபி சுமித்ராயே நராதிபா சுமித்ரா இடத்துல கொடுத்தான் இப்போ சுமித்ரைக்கு கால் பங்கு போச்சு அதுக்கப்புறம் மீதி இருந்தத கால் அவகிட்டே கொடுத்துட்ருக்கலாம் யார்கிட்ட கைகை கிட்ட அவன் கொடுக்கல ஆனால் சுமித்ரா வாயில் டக்குன்னு குத்திக்கல அவள் அப்படியே வச்சுட்டு இருந்தான் அதனால் அவள் சாப்பிடல அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தான் அந்த கால் பாகம் கொடுத்ததே சுமித்ர சாப்பிடாம கையிலேயே வச்சுட்டு இருந்தால் கைகே ஐயைஜ அவசிஷ்டார்த்தம் ததோ புத் புத்திரார்த்த காரணாது அப்போ காலில் அற அரிக்கால் ஒன் எயித்து அந்த இவள் இடத்துல கொடுத்தான் கைகே இடத்துல கொடுத்தான் மீதி இருக்கு பாருங்க அதை மறுபடியும் சுமித்ர இடத்துல கொடுத்தான் அப்போது அதை கொடுத்தான் தொகுச்ச அவசிஷ்டார்த்தம் பாயசம் அமிர்தோபமம் அனுச்சிந்திய சுமித்ராயை என்னவோ யோஜனை பண்ணிட்டு கொடுத்தான் அவன் மனசில் யோஜனை பண்ணிட்டு கொடுக்குறான் கொடுத்ததை மூணா பார்த்து thirty three point three three percent போட்டு கொடுத்துருக்கலாமோன்னு கொடுக்கல அப்புறம் என்ன பண்ணால் பாதி அவள் இடத்துல கொடுத்தான் அதுக்கப்புறம் இவள் இடத்துல கா கால் கொடுத்தான் காலை மறுபடியும் ரெண்டாக்கி முதல்ல இவள் இடத்துல கால் கொடுத்தான் அரிக்காவை க கைகை கிட்ட கொடுத்தான் மீதி இருக்கிற அரிக்காவை மறுபடி சுமித்ரா இடத்தையே கொடுத்தான் யோசிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிருக்க என்ன யோசிச்சு கொடுத்தான்றது கிராமத்தில் இன்னைக்கு வரை புதிர் தான் <laughs> அதனால அனுச்சிந்திய சுமித்ராயை புனரேவ மகிபதி அப்படி கொடுத்த உடனே அவோ சாப்பிட்டுட்டா ஏன்னா சுமித்ரைக்கு தெரியும் கைக்கே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவோம் பாக பிரிவினால் இப்பயே அவள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுமித்ரா அவ்வளோ சாது பாவம் புத்திசாலி வேற ஆம்பியானுக்கு கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படின்றதுக்காக அவள் அந்த பாயசத்தை வச்சுட்டே இருந்தா அவள் முதல் கௌசல்யே சாப்பிட்டா பாவம் இவ இவனுக்கிட்ட கால் கொடுத்தான் அரிக்கா கை கை கிட்ட கொடுத்தான் அப்போ இவன் கையிலேயே வச்சுட்டு இருந்தா அவள் அந்த அரிக்கா வாங்கிட்டா விட்டு அவள் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் மீதி அந்த அரிக்காயை கொடுத்தான் அப்போ கால் ப்ளஸ் அரிக்கா சுமித்ரைக்கு வந்தது சண்டை சச்சரவு ஒன்றும் வரல அவள் குரலை ஒன்றும் பெருசாக்கலை ஒன்றும் பண்ணலை அப்புறம் இவள் தனித்தனியாக ரெண்டுத்தையும் சாட்டாள் கால் பாகத்தையும் அரிகா பாகத்தையும் சுமித்ர சாட்டாள் அப்புறம் சந்தோஷமாக இருந்தால் யாருக்கும் சண்டை வரல ஏன் அவளுக்கு அதிகம் கொடுத்த ஏன் இவளுக்கு கம்மியாக கொடுத்த அவளுக்கு ஏன் பாதி இந்த கேள்வி இல்லை என்ன தானே ரொம்ப பிடிக்கும் எங்காதுக்கு தானே நேரம் வருவே இப்போ மட்டும் அவளுக்கு முதல்ல கொடுத்தியா அப்புறம் எனக்கு ஏன் அரை கொடுக்கல இந்த கேள்வி யாரும் கேட்கல ஏன் கேட்கலன்னு இன்றைக்கி வரை தெரியல அதனால சந்தோஷமாயிட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக முடிஞ்சுது ததோ யஜ்ஞே சமாப்தேது ருதுனாம் ஷட் சமுத்தியு ஆறு ருத்துக்கள் கலந் க கழிந்தன ஆறு ருத்து நம்ம தேசத்துக்கு தான் உண்டு இந்த தேச கர்மபூமின்னா அவன் அவன் கைபர் போலன் கனவா வழியாக வந்தான்னு சொல்கிறான் அவன் இந்த ஷட் ருத்துக்கள் அதாவது வைதிகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது அவன் எவனோத்த சொல்லிட்டான் நீ ஏற்கனவே கன்வெர்டட் பர்சன் சொன்னால் அவனை கன்வெர்ட் பண்ணுறது சுலபம் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் வந்து கைவர் போலன் கனவா வழியாக வந்து உன்னை கன்வெர்ட் பண்ணவாதா ஒரிஜினல் மதத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லிவிட்டா ஏற்கனவே ஒரு தடவை கன்வெர்ட் ஆகிருக்கும் இன்னொரு தடவை கன்வெர்ட் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக கட்டுக்கதை அவ அப்போனா கட்டுக்கதை ஏன்னா இங்கே இந்த வைதிக கலாச்சாரம் மொத்தம் இந்த பா தேசத்தில் இருக்கக்கூடிய பாஷை ரெண்டு பிராச்சீன பாஷை ரெண்டு பிராச்சீன பாஷையிலையும் அங்கே ஷட்ருதுன்னா இங்கே ஷட்ருத்து அங்கே என்ன பேர் வச்சிருக்கானோ அதே பேர் மொத்தம் தர்மத்தில் தர்மத்தில் இந்த பண்பாடு கலாச்சாரம்னு சொல்கிறோம் பாருங்க அதில் கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது தமிழ் சங்க இலக்கியங்களை பாருங்கோ உன்னு கேட்டால் ராமாயணத்தில் எத்தனையோ இருக்கிற சூக்மத்துக்கு வியா சா ராமாயண ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறவா ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு இந்த இப்போ சமீப காலத்தில் பண்ணுறவாள்லாம் ஒரு சில தர்மசாஸ்திரத்துக்கு தமிழ் கிரந்தங்களை எடுத்துட்டு இருக்கா தமிழ் கிரந்தங்களில் இது சூக்ஷம் இருக்குது விவரணம் இருக்குது என்று சொல்லி பரத சப்தத்தில் ஒரு சில இடத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ விவரணம் இல்லை தமிழ் சங்க இலக்கியங்களில் இருக்குது அப்படி எடுத்துருக்கா அப்படின்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மேட்ச் ஆகலை தமிழ் இலக்கியமும் நம்ம இதுவும் இன்னொன்றும் அவன் கைபர் போலம் கணவாய் வழியாக வந்தனா பஞ்சவட்டி எங்கே இருக்குது பாரத இருக்குது ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது அதில் கிரந்தத்தில் சொல்லப்பட்ட ஊர்லாம் இங்கே இருக்கும்பொழுது வெளியிலேருந்து வந்து உங்களை ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னான்னா இந்த சரித்திரத்தை கேட்டுக்கிறா அதாவது அவன் என்ன பண்ணா இந்த ரெண்டு பாஷையும் அழிஞ்சிடணும் ரெண்டு பாஷையும் அழிச்சுட்டோம்னு சொல்லிவிட்டா இவாளை கன்வெர்ட் பண்ணிடலாம் தான் அவளை பண்ணா ஒன்றுத்தை அவன் அழித்தான் இன்னும் ஒன்றுத்த இவாளே அழித்தா அதனால அந்த நிலைக்கு வந்திருக்கு இனிமேட் கன்வெர்ட் பண்ணுறது சுலபம் அதனால அப்போது இந்த ஷட்ருது என்பது தமிழில் நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கோ ஷட்ருதுவாக இருக்கட்டும் ஸ்திரீ தர்மமாக இருக்கட்டும் புருஷ தர்மமாக இருக்கட்டும் எந்த த அதுவும் தர்மசாஸ்திரத்தில் கொஞ்சம் கூட இந்த புடவை குத்திக்கிறதுல அங்கே குளிர் தேசம் இங்கே குளிர் தேசம் விந்தியமலைக்கு அண்ணன்ட்ட ஆச்சாரம் ஒரு மாதிரி இருக்கும் விந்தியமலைக்கு இன்னண்ட ஆச்சாரம் ஒரு மாதிரி இருக்கும் அதில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர தர்மத்துலேயோ அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட பிறந்தவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மதினி கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒன்றுத்தில் கூட ஒரு வித்தியாசம் இருக்காது தமிழ் கிரந்தத்துக்கும் சம்ஸ்கிருத கிரந்தத்துக்கும் அதனால் அந்த ரீதியில் ஷட்ருத்துக்கள் பன்னெண்டு மாதம் கழிஞ்சது அப்படி சொன்னதாலே ததோ யஜ்ஞே சமாப்தேது ருத்துனாம் ஷட் சமத்தியு பன்னெண்டு மாதம் கிருஷ்ணனும் பன்னெண்டு மாதம் கர்ப்பத்தில் இருந்தான் ராமனும் பன்னெண்டு மாதம் கர்ப்பத்தில் இருந்தான் ஆழ்வார் சாய்கிற காட்டுக்கு அமுச்சுட்டனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அழகிற போது பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளங்கொங்கை அமுதமூட்டி எடுத்து யான் பொன்னடி நோவ புலரியே காணில் கன்றின்பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்ப கிருஷ்ணனும் பன்னெண்டு மாதம் இருந்திருக்கான் இவர் பெருமாளும் பன்னெண்டு மாதம் இருந்திருக்க பன்னெண்டு மாதம் கழித்து ததச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதோ நக்ஷத்ரே அதிதெய்வத்யே சோச்சஸ்தானேஷு பஞ்சசு गृहेषु कर्कटे लग्ने वाक्पदा बिन्दुना सह प्रोच्यमाने जगन्नाथं सर्वलोकमहेश्वरं கௌசல்யா அஜனயத் திவ்ய லக்ஷண சம்யுதம் அதற்கப்புறம் பன்னெண்டு மாதம் கழிஞ்சா விட்டு சைத்ரே மாசே நவமிகே திதௌ சித்திர மாசத்திலே நவமி திதியிலே அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருக்கிற பொழுது அஞ்சு கிரகம்னா சூரியன் குரு சுக்ரன் அங்காரகன் சனி இந்த அஞ்சும் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிறதே அதிசயம் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்துக்காவது அதிகாரி ஆவான் இல்லைனா அவன் கீழே நூற்றுக்கணக்கானவா பேர் வேலை பண்ணுவா ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் பஞ்சம் பஞ்ச உச்சம் இருந்ததானால் அஞ்சு கிரகம் உச்சத்தில் இருந்தானால் சகா லோகநாயகா உலகத்துக்கு நாயனா நாயகனாவான் அப்படின்னு சொன்னால் அவன் கீர்த்தி இருக்க கடைசி வரை அழியாது அதாவது இந்த மலை நதிகள் இதெல்லாம் இருக்கிற வரை அவன் கீர்த்தி இந்த லோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருக்கிற இடத்துல கற்கட லக்னத்தில் குரு சந்திரனோடு உதயமாகிற காலத்தில் க கம்ப்ளீட் இதுவோ போட்டிருக்க ஜாதகத்தையே போட்டு கொடுத்துட்ருக்கார் அவர் ஸ்லோகத்தில் ஜாதகமே போட்டிருக்க அதில் சந்திரனோடு அதாவது பிம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணன் ராத்திரி பன்னெண்டுக்கு பிறந்தான் பெருமாள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நடுவு மத்தியானத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணார் அவருக்கு மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவை இங்கே இவர் அவதாரம் பண்ணார் அங்கே அவருடைய கிரீடத்திலிருந்து ரத்னங்கள் கீழே விழுந்தது யார் அபசகுணம் அங்கே லங்கையில் அவனுடைய ஆழ்வார் நிறைய இடத்துல இந்த கடைசியில் ஒரு பத்து பாசுரம் அங்கன் நெடுமதில் சாச்சிருக்கார் குலசேகர ஆழ்வார் தாலையில் பாசுரத்துலேயும் பத்து அதுவும் சம்பூர்ண ராமாயணத்தை சாய்கிறார் பத்து பாசுரத்தில் அது மண் புண்டரீகம் கொங்கு தாமரை பார் சுற்றம் ஆளின் மலைத்தலை தேவரை அந்த பாசுரத்தினுடைய அமைப்பு பார்த்தா பூர்ண ராமாயணம் பாலகாண்டத்துலேருந்து அவதாரத்துலேருந்து ஆகும் ஆனால் ஒன்று மட்டும் நடுவில் நான் சொல்லிருக்கேன் மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் சும்மா யுத்த காண்டத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது மாத்திரம் முதல் பாசுரத்தில் மாத்திரம் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அவனுடைய கிரீடத்திலேருந்து கீழே விழுந்தது அப்படி தென்னிலங்கை கோன் இங்கே பெருமாள் பூமியில் கௌசல்ய வயத்துலேருந்து வெளில வந்தார் அவன் தலையிலேருந்து கிரீடம் கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னான் ஏன்னா இது ரெண்டும் நடந்தது இங்கே நல்ல சுபசகுணங்கள் நடக்கிறது இங்கே அங்கே துஷ்டகுணங்கள் குணங்கள் நடக்கிறது கெட்ட சகுணங்கள் அங்கே நடக்கிறது அதை காளிதாசனும் சொன்னான் அது எப்படித்தான் இந்த அந்த காலத்தில் ஒன்றும் கம்யூனிகேஷன் இல்லை ஒன்றும் இல்லை தட்சிண பாரதத்தில் யாராவது ஒன்று சொன்னால் அதை வடக்கு உத்தர பாரதத்தில் எழுதியிருக்கா உத்தர பாரதத்தில் யாராவது சொல்லியிருந்தால் அதை தட்சிண பாரதத்தில் எழுதியிருக்கா ஆழ்வார் சாச்சத மகாகவி காளிதாசன் தசானன கிரீடேபியா தக்ஷணம் ராட்சசியா மணிவியாஜேன பரியஸ்தாக பிருத்திவியாம் அஸ்வபிந்தவகா அவனுடைய ராஜ்ய ஷீனுடைய அழுகை கண்ணீர் போலே அவனுடைய கிரீடத்திலிருந்து முத்துக்கள் கீழே விழுந்தன என்று மகாகவி காளிதாசன் சொல்லியிருக்கான் அதாச்சு அடுத்தது பரதன் பரதன் மத்தானால் பிம்மால அவதாரம் பண்ணான் பரதோ நாம ஜக்னே சத்திய சத்யபராக்கிரம சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாக சர்வை சமுதிதோ குணை புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி பரதோ நாம பிறந்தா விட்டு பதிமூணாம் நாள் தானே நாமகரணம் பண்ண போறா அப்படின்னா இது ஃப்ளாஷ்பேக்கில் தானே கதை அதனால் ராமன் பிறந்தான் பரதன் பிறந்தான் இது எப்படி சொல்லுவார் குழந்த பிறந்தது பதிமூணா பிராமணாளுக்கு பத்து நாள் தீட்டு பதினோரா நாள் புண்ணியாக வச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ணோம் ஏகாதசே அகனி பிதா நாம குறியாத்துன்னு விதி அப்பனா இருக்கிறவன் பிராமணனுக்கு அப்பன் தான் பேரை செலக்ட் பண்ணணும் ஏகாதசே அகனி பிதா நாம புரியாத் க்ஷத்ரியாளுக்கு குரு செலக்ட் பண்ணோம் ஆச்சாரியன் தான் பேரை செலக்ட் பண்ணோம் அப்பாவுக்கு இது கிடையாது இப்போ வசிஷ்டர் தான் செலக்ட் பண்ணோம் பேரை அப்புறம் தானே வச்சிருக்கார் என்று சொன்னால் இப்போ நடந்து முடிஞ்சாவிட்டு தானே வால்மீகி எழுதுறார் அதனால இன்னொன்று வால்மீகினா நமக்கு முன்னாடியே கதை எல்லாரும் தெரியும் நமக்கே கதை சொல்லுவா இந்த பாரத தேசத்தில் எப்படி வால்மீகி கதை சொல்கிற அளவுக்கு மகிழாக இருந்திருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிற ரீதியில் அதனால் பரதோ நாம கைகேயாக ஜக்ஞே சத்யபராக்கிரமஹா சாக்ஷாத் விஷ்ணு சதுர்பாக சதுர்பாகன்னு எப்படி சொல்ல முடியும் அவன் அரிக்கால் தானே ஒன் ஒன் எய்த்து தானே அவன் அப்படின்னா சாக்ஷாத் விஷ்ணோகம் வால்மீகிக்கு அங்கங்கே ராமன விஷ்ணுன்னு சொல்லணும் இது அஞ்சுரு ஆணின்னு சாகிறார் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்தை எழுதினுடைய தாத்பரியம் என்ன என்பது தெரிஞ்சு கொள்ளுமானால் உபக்கிரம லிங்கம் தாத்பரிய நிர்ணயே ஒருத்தர் நம்மாத்துக்கு வரா அவள் பேஷண்ட் இருக்கா அரை முன்னாடினா அந்த பூர்வ மீமாசையில் சொன்னதை நம்ம ஆற்றுலையும் அப்ளை பண்ணலாம் அப்போது இவள் என்றைக்கு நம்ம நம்மாத்துக்கு வந்திருக்கா பார்த்தா கூட சிரிக்க மாட்டா இப்போ ஒரு மணி நாள் பேசுகிறாருன்னா தாத்பரிய இல்லைங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அவள் எதுக்காக பேசுகிறா அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன பேசினா கிளம்பி போகும்போது உள்ளே வந்தவுடனே என்ன பேசினா கிளம்பி போகும்போது என்ன சொல்லிட்டு போனால் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு உபக்கிரமோபசம்மாரோ உபக்கிரமம் என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரந்தத்தில் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அபியாசா திருப்பி திருப்பி எது சொல்லப்பட்டிருக்கு அபூர்வமாக எது சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு பலம் சொல்லப்பட்டிருக்கு எதை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா பிடிச்ச வாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது லாஜிக் இருக்கணும் அந்த ஸ்தோத்திரத்தில் லாஜிக் இருக்கணும் அதாவது யுக்தி இருக்கணும் எந்த யுக்தியோட எந்த விஷயமானது அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணப்படுறது அந்த கந்தத்துலன்னு வச்சுன்னு பார்த்தா தா லிங்கம் தாத்பரிய நிர்ணயம் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் தாத்பரிய நிர்ணயன் ஸ்ரீமத் ராமாயணத்தை பூர்த்தியாக இந்த உபக்ரமோபசம்மாரோ அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்சா லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு சொல்கிற இந்த ஸ்லோகத்தை மனசில் வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ராமாயணத்தை சேவிங்கோ யாராக இருந்தாலும் சேவிங்கோ இது வைஷ்ணவா கட்டுப்பாட்டுக்காக சொல்கிறான்னு வச்சுக்கூடாது நீங்கள் ம மனசில் எந்த எண்ணமும் வச்சுக்கூடாது வால்மீகி என்ன எழுத வந்தார்ன்றதை பற்றி மனசில் வச்சுவே கூட ஏதாவது இருந்தால் கூட எரேஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்லோகம் தாத்பரிய நிர்ணயத்துக்கு இருக்கக்கூடிய லிங்கங்கள் அடையாளங்கள் இருக்கு அந்த அடையாளங்களை வச்சுட்டு சேவிச்சுமானால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை வால்மீகி இந்த கிரந்தம் எழுதுனதுக்கு ரெண்டு பிரயோஜனம் என்பதை தெரிஞ்சுக்கலாம்னு சுவாமி அபை பிரதான சாரன்றது ஒரு ரிசர்ச் ஒர்க்கு அதில் ஒரு பத்து பிஹெச்டி வாங்கலாம் ஓ பத்து அதிகாரம் அதில் அதில் அவர் என்ன சாதிக்கினா ரெண்டு விஷயம் சொல்லலாம் விஷ்ணுவுடைய பாரம்யம் சொல்கிறார் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை விஷ்ணுவுடைய பாரம்யம் சொல்லப்படுறது அடுத்தது சரணாகதி தான் நமக்கு மோட்ச சாதனம் இப்போ இருக்கிறது மோட்ச சாதனம் என்று சரணாகதியை பற்றிய விஷயங்கள் சொல்லப்படுறது அது எப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆரம்பத்திலிருந்து அவெல்லாம் பெருமாளை சரணாகதி பண்ணுறதுலேருந்து விஷ்ணுன்னு சொல்லி சரணாகதி பண்ணுறதுலேருந்து அனுமார் வாக்கில் உபக்கிரமம் உபசம்பாரம் கடைசியில் பிரம்மா சொல்கிற அகந்தே ஹிருதயம் ராமா ஹிருதயம்ன்ற சப்தம் ஸ்ருதியில் பிள்ளையை சொல்லும் அகம் தே ஹிருதயம் ராமா உன்னுடைய பிள்ளை என்று சொல்கிறது பெருமாள் அவதார் அவதாரத்துக்கு முன்னாடி தேவதைகள் பிரார்த்திக்கிறதுலேருந்து நீர் அவதாரத்தை முடிச்சுண்டு வைகுண்டத்துக்கு ஏழலாம்னு சொல்கிறது உபக்கிரமம் உபசம்மாரம் அங்கங்கே நடுவில் பிரம்மா ஸ்வயம்பூ சதுராரணோவா ருத்ரஸ்தி நேஸ்திர திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தா யுதிராமவத்தியம் ராமன் ஒருத்தனை கொலை பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார்னு சொன்னால் இத்தனை டிகிரி வாங்கிட்டு இருக்காள் இப்போ பட்டம் வாங்கிட்டு இருக்காள் இந்த பட்டம் ஒன்று கூட பிரயோஜனப்படாது திராத்தும் ந சக்தான்னு சொன்னாலே போகிறோம் சம்ஸ்கிருத பிரகாரம் சக்தாகனு சொன்னதுனால இந்த மூணு மூணு டிகிரி வச்சுருக்கவா மூணு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் யுதி யுதி யுதி ராமபத்தியம் திராத்தும் ந சக்தாக யுத்தத்தில் பெருமாளால் கொலை பண்ண வேண்டியது நிச்சயிக்கப்பட்டவனே யுத்தத்தில் அவளால் காப்பாற்ற முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் யுத்தம் பண்ணாத காப்பாற்ற முடியும்னு அர்த்தம் ராமன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி ஒருத்தனை காப்பாற்ற முடியும் பெருமாள் ராமனிடத்தில் யுத்தம் பண்ணி அவளால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறார் இப்படி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இது ஒன்று சொல்கிறார் அதுக்கப்புறம் சரணாகதியை பற்றி சொல்லப்படுறது இது அஞ்சுரு ஆணின்னு சொல்கிறார் இதில் அபயப்பிரதான சாரத்தில் இந்த விஷயத்தை அஞ்சுரு ஆணின்னு சொல்கிறார் அஞ்சுரு ஆணின்னா தேர் இருக்குது தேர் தேரோட பாடி இருக்க அது மொத்தத்தையும் பெரிய மரம் ஒரே மரப்பலகையில் பண்ணிவிட்டா ரிப்பேர் பண்ணுறது கட்டம் உடஞ்சி போனால் ரொம்ப நாள் ஆகும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு யுத்தத்தில் என்ன பண்ணுறது அதுக்காக என்ன பண்ணால் சின்ன சின்ன பிளேட்டால் தேரோட பாடி பில்ட் பண்ணப்பட்டிருக்கும் எவனோ ஒருத்தன் எதிரி அடிக்கிறான் அந்த இடம் உடஞ்சினா அந்த ஒரு பிளேட்டு தான் உடையும் அந்த ஒரு மரம் தான் உடையும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆணியை இரும்பு ஆணியை கட்டினா எல்லாம் டிசசம்பிள் ஆகிடும் அப்போ எந்த பார்ட்டுக்கோ போட்டு உடனே பண்ணிவிடலாம் அப்போது மீன் டைம் பெட்வீன் ரிப்பேர்னு சொல்கிறா பாருங்க இதெல்லாம் வச்சுருக்கா அந்த தேரில் அஞ்சு ரூபானின்னு பேர் சீக்கிரம் தேரை ரிப்பேர் பண்ணணும் ஒரு சின்ன இடத்துல விரிசலுக்காக மொத்த பிளேட்டையும் மாற்ற வேண்டாம் காஸ்ட் எஃபெக்டிவாக அதுக்கு அஞ்சு ரூபானின்னு பேர் தேருக்கு வைக்கிற ஆணி அந்த அஞ்சு ரூபானியாக இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான் ராமாயணத்தில் ஒன்றும் விஷ்ணுடைய பாரம்பரியத்தை சொல்கிறது அடுத்து சரணாகதியுடைய பெருமையை சொல்கிறதுன்னு சுவாமி சாய்க்கிறார் அப்போ அது மாதிரி இங்கே சப்த பிரயோகம் பாருங்கள் சாக்ஷாத்து என்ன பண்ணோம் அரிகால் பாகம் அப்படின்னு சொல்லிடணும் பாயசத்துடைய அரிகால் பாகம் விஷ்ணுடைய சக்தியை கொண்ட அரிகால் பாகம்னு சொல்லிருக்கணும் அவனை விஷ்ணோஹோ சாட்சாத் விஷ்ணோஹோ சதுர்பாகா சாட்சாத் விஷ்ணு விஷ்ணோஹோ சதுர்பாகான்னு சொல்கிற அப்போது சாட்சாத் விஷ்ணு யார் ராமன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுலேருந்து வியாவிருத்தி இனிமேல் பெருமாள்லாம் நீங்கள் ராமனை நினச்சிக்கணும் ராமன் பிறந்தாவிட்டும் ராமன் சாட்சாத் பெருமாள் யாருன்னா ராமன் சொல்லணும் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி நம்ம தேடிட்டு வந்திருக்கான் அப்படின்றதுக்காக சாக்ஷாது விஷ்ணோகம் அதாவது அவனுக்கு கொடுத்த ராமன் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த பாயசத்தில் கால் கால் பாகம் அப்படி எடுத்துக்கணும் மொத்த பாயசத்துலேருந்து எடுத்துக்கப்படாது அதை எப்படி சொல்லுன்னா சாக்ஷாத் விஷ்ணு சாக்ஷாத் விஷ்ணுன்னு ராமனுக்கு பேர் சாக்ஷாத் விஷ்ணோகம் சதுர்பாகா சர்வை சமுதிதோ குணை புஷ்ய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார் பரதாழ்வான் பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி மீனலக்னத்தில் பிறந்தவன் பிரசன்னதீஹி அவன் மனசை யாராலையும் கலக்க முடியாது என்ன அர்த்தம் எதுக்கு இந்த அப்ஜெக்டிவ் போடுற இவன் மனசை கலக்கிறதுக்கு தான் எல்லாரும் காரியம் பண்ண போகிறான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை the most misunderstood person அது மாத்திரம் இல்லை இனிமேல் வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம தப்பா அவா தப்பாக நினச்சிக்கிறா இவா தப்பாக நினச்சிக்கிறா நம்மக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு நாள் தப்பு இருக்குது இல்லாதவா ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னா அவன் சுத்தாத்மா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு போகிறா ஆனால் அவன் தன் நிலையை விட்டு மாற இல்லை பிரசன்னதியாக இருக்க போகிறான் ஆகையினாலே பிரசன்னதீஹி ம இவன் மறுநாள் பிம்மால புஷ்ய நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் அவதாரம் பண்ணார் பரதாழ்வார் அடுத்தது சாத்பே ஜாத்தவுது சௌமித்ரி குளிரே அபியுதிதே ரவோஹு ஆஸ்லேஷா நட்சத்திரம் கடக லக்னத்தில் அவா ரெண்டு பேரும் பரதசத்ருனால் அவதாரம் பண்ணால் அவர்கள் இவாளுக்கு உடனே ஜாத கர்மத்தெல்லாம் அனுஷ்டிச்சார் ஏகாதசே அசித்தேகாதசேகம் தூ நாம கர்ம ததா கரோது ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா அதித்ய ஏகாதச ஏகாதச ஏகாதச நாள் பதினோரு நாள் கழிந்த பிறகு பதினோரு நாள் கழிந்த பிறகுனா எதுலேருந்து ராமன்கிட்டேந்து இல்லை யாருக்கு பிறந்தா விட்டு பரத சத்துருக்கு நான் பிறந்தா விட்டு பதினோரு நாள் ஏன்னா பதினோரு நாள் பிராமணாளுக்கு தான் பதினோரு நாள் இவளுக்கு பன்னெண்டு நாள் தீட்டு பதிமூணாம் நாள் பண்ணணும் அதுலேருந்து என்ன என்ன தர்மசாஸ்திரம் விருத்தியில் விருத்தி போயிடும் விருத்தி தீட்டில் விருத்தி க்ஷய தீட்டில் க்ஷய தீட்டு போகாது விருத்தி தீட்டில் விருத்தி தீட்டு போயிடும் இப்போ பரத சத்ருக்கு நாள் பிறந்ததுலேருந்து பதினோரு நாள் கழிச்சு அப்போ ராமன் பிறந்து பன்னெண்டு நாள் கழித்து பதிமூணாம் நாள்னு ஆறுது அப்போது அந்த தர்மசாஸ்திரத்தை காட்டுறதுக்காக அதுதான் தர்மாகூதம்னு பேர் தனி வியாக்கியானம் தர்மாகூதம்னே தனி வியாக்கியானம் அப்போ அதித்திய கடைசியாக சொன்ன பிறப்புக்கு அப்புறம் பதினோரு நாளுக்கு அப்புறம் அப்போ ராம இடத்துலேருந்து பன்னெண்டு நாள் பூர்த்தியாகி பதிமூணாம் நாள் ஆகுது அப்போது விருத்தி தீட்டில் விருத்தி தீட்டு போயிடும்ன்ற தர்மசாஸ்திரத்தை காட்டுறதுக்காக அதனால் தப்பாக பண்ணல அவருக்கு வசிஷ்டர் தெரியாதவர் இல்லை ஏன்னா தெரிஞ்சுதான் பண்ண விருத்தி தீட்டில் விருத்தி தீட்டு போயிடும் என்பதனாலே அப்போது ராமனிடத்து ராமனா ராமன் பிறந்தவனே தீட்டு வந்துடுது அப்போ பின் தீட்டு அந்த தீட்டில் போயிடும் அதனால் ராமன் பிறந்ததுலேருந்து பன்னெண்டு நாள் முடிஞ்சு பதிமூணாம் நாள் அப்போ இவா பிறந்ததுலேருந்து பதினோரு நாள் கழிஞ்ச பிறகு அப்போது நாமகரணத்தை பண்ணார் வால்மீகி நிறைய ஸ்லோகம் ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் சாச்சிருக்கார் அவள் எப்படி வளர்ந்தான்னு அது மொத்தத்தையும் அவள் எப்படி இருந்தாள் அப்படிங்கிறத பொதுவாக ட்வின்ஸு பிறந்தால் அது பெரும்பாலும் பிள்ளையாக இருந்தால் பிள்ளையாகவே பிறக்கும் பொண்ணாக இருந்தால் ரேராக தான் மாறி பிறக்கும் குணங்கள் ஜாட கூட பெரும்பாலும் ஒன்றா தான் இருக்கும் குழந்தையுடைய ஜாட கூட பெரும்பாலும் ஒன்றா இருக்கும் அப்படி விஷயம் என்ன பரத சத்ருகுணா ஒன்றா தானே இருக்கணும் இவா பிரிஞ்சு ஒத்த ராமனுக்கு ராமனோடவே இருந்தான் விளையாடுறதோ எதுவோ எல்லாம் ராமனுடையவே இருந்தான் சத்ருக்னன் பரதனோடவே இருந்தான் இப்படி பிரிஞ்சு இவா ஆசையை வச்சா அந்த ரெண்டு குழந்தை இடத்துல தேஷாம் துவயோகோ துவயோகோ ஐக்கியம் விபேதேன கதாச்சனா யதா வாயு விபாவஸ்வோகோ எதா சந்திர சமுத்திரையோ அங்கே வால்மீகி பகவான் பல ஸ்லோகம் சாச்ச அதை சங்கிரகம் பண்ணி சுவா இவன் மகாகவி காளிதாசன் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டான் இதனால தேஷாம் ஐக்கியம் விவேதேன கதாச்சனா லக்ஷ்மணன் இல்லாத ராமனை தனியாகவே பார்க்க முடியாது அது மாதிரியாக சத்ருக்னன் இல்லாத பரதன் தனியாக சேவிக்கவே முடியாது அப்படி இருந்தால் குளிப்பாட்டினா கூட ரெண்டு பேரும் ஒன்றா குளிப்பாட்டணும் குழந்தையாக இருந்தால் அப்படி குளி குளிப்பாட்டினா அப்படி இருந்தால் ஒருத்தரோட யதா வாயு விபாவஸ்வோ வாயுவும் அக்னியும் போலே இருந்தார்கள் இவா ரெட்டை இந்த ரெட்டையர் எப்படி இருந்தார்னா வாயுவும் அக்னியும் போலே இருந்தார்கள் வாயு இல்லாத அக்னியால் நன்னா அக்னி எறினோம்னா வாயு வேணும் அப்போது சககாரம் பண்ணி கொண்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தால் யதா சந்திர சமுத்திரையோகோ சந்திரன் வளர்ந்தா சமுத்திரம் வளரும் சந்திரன் தேஞ்சா சமுத்திரன் தேயும் அவனுடைய வளர்ச்சி தான் இவனுக்கு வளர்ச்சி அவனுடைய கஷ்டம் தான் இவனுக்கு கஷ்டம் அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் இவனுக்கு சந்தோஷம் இவனுக்கு தனி யார் லக்ஷ்மணனுக்குன்னு தனி சந்தோஷம் சுகதுக்கம் கிடையாது சத்ருக்னனுக்குன்னு தனி சுகதுக்கம் கிடையாது ராமனுடைய சுகதுக்கம் தான் லக்ஷ்மணனுக்கு சுகதுக்கம் அது மாதிரியாக ராமனுக்கு ஷேயஸ் வந்தால் அதுதான் லக்ஷ்மணனுக்கு ஷேயஸ் பரதனுக்கு ஷேயஸ் வந்ததா அதுதான் சத்ருக்னனுக்கு ஷேயஸ் ராமனுக்கு கஷ்டம் வந்தால் அதுதான் லக்ஷ்மணனுக்கு கஷ்டம் பரதனுக்கு கஷ்டம் வந்தால் அதுதான் சத்ருகனுக்கு கஷ்டம் அப்படி வளர்ந்தார்கள் ஆச்சு ராஜாவுக்கு ஒரே சொர்க்கம் அங்கே தசமஸ்கம் தான் எழுதி வச்சிருக்க ஏதாவது கோலி அடிக்கிறது மற்ற வெண்ணையை திருடுறது இதுக்கு ஒரு தசமஸ்கந்தம் அங்கே இவ்வளோ மரியாதை புருஷனுக்கு கருமி அது இருக்கிறதே எங்களுக்கு எங்கள் நம்ம யாருக்கும் ஜாதகம் தெரியாது என்டி சீனிவாசன் எங்கார் பொண்ணுக்காவது தெரியுமோ தெரியாதோ தெரியாது அவள் அப்பா ஜாதகத்தில் அவள் தாத்தா ஜோதிஷத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் ஜோதிஷம் மஞ்சரின்னு கூட புஸ்தகம் எழுதியிருக்கு அவள் அது உக்காண்டிருக்காள் சுமதி சுமதியோட தாத்தா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ கெட்டிக்காரர் அவர் அப்பா சொன்னேன் அவர் கெட்டிக்காரன்றது அவர் பிள்ளைகிட்டேருந்து தெரியுதுரா அவர் சொன்னதெல்லாம் சரியாக நடக்கிறது அப்படின்னு இவன் அப்பா சொன்னதெல்லாம் சரியாக நடக்கிறதுன்றதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ பாமராளுக்கு ஜோதிஷம் தெரியுமா அஞ்சு கிரகம் உச்சம்னா என்னன்னு எனக்கு கேட்டால் நல்ல காலம் நீங்கள் யாரும் கேட்கல கேட்டேன் நான் எங்கே போகிறது அஞ்சு கிரகம் உச்சம்னா என்னன்னு எனக்கு கேட்டால் நான் என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்ல முடியாது இவ்வளவு டேபிள் போட்டு ஜாதகம் போட்டு இவ்வளோத்த போட்டுட்டு அவன் என்ன வளர்ந்தான் எது ஒன்றுமே இல்லை ஸ்லோகம் நன்னா வாஷா அவ்வளோன்னு சொல்லுதுங்க பசங்க இதுவை காட்டாது மார்க் போடு கடைசியில் போகும்போது இந்த கையெழுத்து போடு <laughs> அப்படின்னு சொல்கிறது பாருங்க அதான் அந்த மாதிரியாக நன்னா வளர்ந்தா நேர்மையாக இருந்தா குழந்தைகள் அவன் பூரிச்சு போனாலும் ஒரே இது எழுதிட்டார் அப்படின்னு நினச்சோடனே பசங்களுக்கு வயசாகிறதே நாம் தர்மிஷனாக இருக்குமே கல்யாணம் பண்ணாட்டா ராஜாவே காலத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணலன்னா யதா ராஜா ததா பிரஜாகன் குழந்தைகளுக்கு டயத்தில் கல்யாணம் பண்ணுறதுன்றது பண்ணாதுன்றது ஒரு மகா பாபத்தில் சேர்ந்தது சொல்லக்கூடாது தர்மசாஸ்திரம் எப்படி இருக்குது அவள் பெரியவளாயிட்டா அவளுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பிரதி மாதம் அந்த ருதிரத்தை அப்பா சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் அது மனு அப்படி தான் சொல்லுவார் ஏன்னா அப்படின்னா அப்படியாவது உரைக்கட்டும் <laughs> அப்படின்னு அவருக்கு அது மாதிரி மூணு வருஷம் பாரு பெரியவளானா விட்டு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீ தகுந்த வரணும் நீ பார்த்துக்கோன்னுட்டேன் <laughs> ஏன்னா ஏற்கனவே அவள் பயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்கா இதை மாதிரி வேற அவர் எழுதி விட்டுட்டார் அப்படின்னா இன்னும் கேட்டால் மனுவை வைகிறா தமிழ்நாட்டில் ஆக்சுவலா நாம வையணும் மனுவை அது அது கட்டுப்படுறது கஷ்டமா இருக்க நாம வை வெய்ய வேண்டியவா நாம இப்படிலாம் எழுது நமக்கு அந்த தர்மசாஸ்திர பாஷாலே பயம் வருது அந்த மனுஸ்மிருதினா மூடினோன்னு தோணுது ஏன்னா நாம் அவ்வளோ இறங்கி போட்டிருக்கோம் கீழே எந்த இதில் பொண்ணு மேலே தப்பு சொல்லாதே அவள் ஒரு புருஷனாக ஆசைப்பட்டான்னா உங்கள் இப்போ ஆற்றுக்கு எதிராக பார்க் இருக்குன்னு வீட்டை வாங்கி ஏண்டாப்பா பார்க் இருக்குன்னு இப்போ நம்ம யோசிக்கிறோம் பார்க்கு பார்க் இல்லாத இடத்துக்கு போயிடலாமான்னு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்க குழந்தைகள் அங்கே வந்து நடக்கிறத பார்த்தா இது அந்த குழந்தைகள் மேலே ஒரு தப்பும் கிடையாது பாபமும் அந்த குழந்தைகளுக்கு கிடையவே கிடையாது அப்பா அம்மாவுடைய செயல் அது கே எதுக்காக சொல்கிறா அவா கல்யாணத்தை டயத்துக்கு பண்ணு அப்படின்றத அவள் மேலே தப்பே சொல்லக்கூடாது ஆகையினாலே இல்லைன்னா அவர் எதுக்கு அப்படி எழுதுற டயத்துக்கு கல்யாணம் பண்ண வேணும் அப்படி இல்லாட்டா இன்னும் கூட அது கூட பண்ணுன்னு எத்தையாவது சொல்லிட்டு போகலாமோ மற்றவா மாதிரி எழுதவே மாட்டார் அவர் இதை என்னத்துக்கு சொல்லணும் பிரதி மாதம் இது மாதிரி அப்படின்லாம் எதுக்கு சொல்லணும் அவர் அப்படின்னா அப்படியாவது உரைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு பா ப்ராப்ளி பூரத்தில் இடம் என்னன்னு தெரில அவர் மோஸ்ட்லி பூரமா என்னன்னு தெரியல மனுவுக்கு மனு ஜாதகத்தை விசாரிச்சா புரட்டாசி பூரமா இருக்கும் அதுவும் எங்க அப்பா எங்க அப்பா உங்க அப்பா வச்சுட்டு சகுனம் பார்க்கக்கூடாது உங்க அப்பா சைலண்டா இருந்துட்டு அன்னைக்கு அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு ஆஃபீஸுக்கு டயத்துக்கு போயிடணும் அப்போ நான் லேட்டாக வரணும் அப்படிலாம் நீ கேட்காத நீ இருக்கன்னா உன் பாஸ் வந்தானா நீ அங்கே சீட்டில் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நீ இருக்கணும் அந்த பங்க்சுவாலிட்டி அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஃப்ளெக்சிபிள் டைம்லாம் நீ சொல்லாத அவள் சொன்னாலும் நீ டயத்துக்கு போயிட்டு நீ டயத்துக்கு வா அப்படின்னு நாம அந்த அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணுறதுக்குள்ளே பத்து தடவை சொல்லு ஆஃபீஸ் போயிடணும் நீ ஆஃபீஸ் போகணும் அது கூட போயிட்டு வான்னு சொல்ல மாட்டேன் அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது போனோம் போனோம் ஆஃபீஸுக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு அப்படின்னு உங்கள் அப்பாவை வச்சுட்டு சகுனம் பார்க்கறது பூனைகளை பூனையை மடியில் கட்டின சகுனம் பார்க்கறதுக்கு சமம் ஆனால் சொல்லுவோம் உடனே சொல்லுவோம் உங்கள் அப்பா அது எதுவுமே கடுவாக தான் இருக்கும் வார்த்தை எதுவுமே பழிக்காது உங்கள் அப்பா அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அவர் மனுவும் புரட்டாசி பூர்வமும் என்னவும் தெரில அவர் இப்படிலாம் எழுதிடுவார் அதை மனுசூதியை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது நாம் பண்ணுற சந்தியாவந்தனமே அவர் அவருக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு நாம் எந்த நிலையில் இருக்கோம் நாம் மற்றவாளுக்கு பாடம் சொல்கிற நிலைக்கு வந்துட்டோமே அதுவே வேறு உங்களுக்குலாம் பயம் அதிகம் இல்லை ஏன்னா பாப்பம் குறவு பிரவச்சனம் பண்ணுறவளுக்கு பாபம் அதிகமாக வேறு அதனால் அதுக்காக அப்படி தோன்றது அப்போது ராஜாவாக இருந்தே குழந்தைகளுக்கு நாளில் கல்யாணம் பண்ணாட்டா ஜனங்கள் என்ன பண்ணால் குழந்தைகளுக்கு நாளிக்கு கல்யாணம் பண்ண மாட்டாளே ராஜா தர்சா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி மாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவா அவனுக்கு குழந்தைகளுக்கு வயசு கூடுறது டயத்தில் கல்யாணம் பண்ணணும் ஆகினால உபாத்தியாயரை கூட்டான் மகான்கள்லாம் கூட்டம் என் குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அங்கே தர்மாத்மான்னு சப்தம் போட்டிருக்க அதாவது அசராஜா தசரதா தேஷாம் தாரக்கிரியாம் பிரதி சிந்தையா மாச தர்மாத்மா இங்கே தர்மாத்மானா குழந்தைகளுக்கு நாளில் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் கொண்டவனாக இருக்கிறனால தர்மாத்மா இன்னும் நாம் பேட் எக்ஸாம்பிள் ஆகிடப்படாது ஜனங்களெல்லாம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணாத போயிடுவா அப்படின்றதுக்காக பயம் வந்தவன் அவன் பழவேரி ஸ்ரீகாரன் சுவாமி சடகோபாச்சாரன் எழுந்தார் அவருடைய தோப்பனார் நிகமாத்தாச்சார்னு ஏ மத்தவா ராஜம் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாண வயசு வந்துடுது வைத்திகளுக்கே கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஆளுக்கு பார்த்தா ஜாதகம் வர மாட்டேங்கிறது இல்லை அவள் பண்ணிக்க மாட்டேங்கிறா பன்னெண்டு வயசு ஆயிடுத்துறா பன்னெண்டு வயசு ஆயிடுத்துறா அப்போ கார் குடிச்ச விஷயம் இருக்குது பிக்ஷ சாய்க்கிறவன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிடுவாடா இதுக்கு பயண்டா நான் தனி மனுஷன் மட்டும் இல்லைடா கார் குடிச்ச விஷயம் இருக்குது பிக்ஷ சாய்ச்சின்னு இருக்கேன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அது போட்டால் கட்டணும் அப்படியே கதறிடுவார் அவர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிற ரீதியில் இங்கே தர்மாத்மான்னு சொல்கிறதுனால நாழியில் கல்யாணம் பண்ணணும் என்பதனாலே தர்ம ஆத்மா சோபாத்தியாய சபாந்தவா அப்படின்னு நினச்சிட்டு நீங்களாம் ஒரு வழி சொல்லுங்கோ குழந்தைகளுக்கு நாழி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்க அங்கேருந்து காவலாளி சொன்னால் விஸ்வாமித்ரர் வாசலில் வந்திருக்கார் அபியா அகச்சது மகா தேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி சகுனம் ரொம்ப வசந்த சகுனமாக இருந்தது நல்ல காரியத்தை அவன் நினச்சிட்டே இருக்கும்போது வாசலில் ஒரு மகான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிற போது அவன் ரொம்ப பரிபூர்ண சந்தோஷமாச்சு அவரை ஏழில் கொண்டு வந்தான் உள்ளே அப்போ அவரை உழுந்து சேவித்தான் அர்க்கபாத்தியங்கள் கொடுத்தான் யதா அமிர்தச சம்பிராப்தி யதா அவர்ஷம் உதகே யதா சதிருஷதாரேஷு ஜன்ம அப்ரஜஸ்யஜா ததைவ ததைவாவகவனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி அமிர்தத்தை கையில் கொடுத்தா மாதிரி இருக்குது உங்களுடைய வருகை எதா வருஷம் அனுதகே ஜலமே இல்லாத க்ஷாம காலத்தில் மழை பெஞ்சா மாதிரியாக இருக்கும் உம்முடைய வருகை யதா சதிருஷதாரேஷு ஜென்ம அப்ரஜஸ்யா ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவனுக்கு நல்ல சாத்விகையான மனைவி இடத்துல குழந்த பிறந்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்தை தேவல் வருகையாக நான் பெறுகிறேன் ஆணை இட்டு என்னை கூப்பிடணும் அவனை தசரதனை கூட்டுடுவா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வச்சா எங்காத்துக்கு தேவலே ஏழுட்டேரே அதனால் தேவல் எது சொன்னாலும் இவனாக வாய விட்டுட்டான் பாவம் தேவல் எது சொன்னாலும் அத்தியமே சபலம் ஜென்மா இன்னைக்கு ஜென்மம் எனக்கு வந்து சஃலமாயிருக்கு தேவல் கூட்டு வேலை வாங்க வேண்டியிருக்க தேவலே ஆத்துக்கு எழுவிட்ட ஆகினால நீ எதை சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனே சொன்னான் அதை கேட்டார் அவர் சொன்னார் அவர் அவர் இவ்வளோ அவன் அவதாரிக்கு சொன்னா விட்டு அவர் ஏற்கனவே அவதாரிக்கு சொல்லணும்னா நல்ல குளத்தில் பிறந்தவனுக்கு தாண்டா இது மாதிரி வார்த்தை வரும் வாயில் அப்படின்ட்டு அப்படின்னு அர்த்தம் மேலே கூடாது நீ நல்ல குளத்தில் பிறந்திருக்கேன்னு உன் வார்த்தையிலேருந்து தெரியுது ரொம்ப நல்ல சாதாரண உயர்ந்த ரகுவம்சத்தில் வாழ்க்கை இது மாதிரி வார்த்தை வரவே வராது நீங்கள் சொல்கிறதையும் மீற மாட்டோங்க ஆகினால உங்கள் இடத்துல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லணும் தஷுத்வா ராஜசார்தூலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாகம் பண்ண போகிறேன் சுபாகு மாரிஜால் வந்து சமம் கொடுத்துட்டுருக்கா அதனால உன் பிள்ளையில ஒத்தனை கொடு அதனால இந்த இருக்கான ஒரு பிள்ளை உன் பிள்ளையில கருப்பு கரிய செம்மல் ஒருவனை தந்தீதி என்று சொன்னான் அவன் சொன்னான் பிள்ளையை கொடுன்னு கேட்கல உன் உயிரை கொடுன்னு கேட்டான்னு சொன்னான் என்று உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உடைய சொன்னான் என் தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்றடை காம வெகுளி என நிருதர் இடைவிளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்தீதி என உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உடைய சொன்னான் தருவனம் மரங்கள் கொண்ட தருன்னா சம்ஸ்கிருதம் வச்சுக்குவானா தருவனம் தமிழ் பதம் அங்கே ஸ்தான விசேஷம் ரொம்ப உசத விசேஷம் சித்தாசிரமம்னே பேர் ஆசிரமத்துக்கே சித்தாசிரமம்னு பேர் அந்த இடத்துல யாகம் பண்ணால் விக்னம் வராதுன்னு பேர் அங்கே தான் விக்னம் வருது எனக்கு அங்கே வரா யான் இயற்றம் பாலாஜி பண்ணுற வேள்வி இல்லை யான் இயற்றம் வேள்வி காயத்ரியை சாட்சாத்கரித்த மந்திர திருஷ்டாவான நாம் பண்ணுற வேள்வி தருவனத்துள் ஸ்தான விசேஷம் யானியற்றும் அதிகாரி விசேஷம் தகை வேள்வி புத்திரகாமேஷ்டி இல்லை தேசம் நன்னா இருக்கணும்னு பண்ணக்கூடிய யாகம் இது மூணு காரணத்துக்காக அந்த யாகம் கிடவே கூடாது தருவனத்துள் யானியற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் நல்லவா மேலே வரவால் இந்த காமக்ரோதம் கீழே தள்ளிடுறது பாருங்க அவள் பண்ற காரியத்தை நமக்கு பெருமாள் ஆயிரம் வயசு கொடுத்தா கூட நம்மளால் பண்ண முடியாது அவ்வளோ மகான்களா இருப்பா நன்னா இருப்பாள் கடைசியில் அவகிட்ட காமம் குரோதம் வந்துட்டோன்னா பாலில் உப்பு பட்டா மாதிரி ஆயிடுறது இந்த காம குரோதம் என்ன பண்ணுறது அவள் அப்படியே கொண்டு வந்து கீழே இறக்கி வச்சுடுறது அப்படி வெறுவர சென்றடை காம வெகுளி என நல்லவாளை கீழே இறக்கிறதுக்கு அவகிட்ட இந்த ரெண்டு துர்குணம் எப்படி போய் சேர்றதோ அப்படி தகைவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்றடை காம என நிருதர் இடைவிளக்காவனும் என் யாகத்துக்கு சுபாகுமாரிஜன் நல்லவாருக்கு காமக்ரோதம் அப்போ சுபாகுமாரிஜனாலே என் யாகம் கெடாதபடிக்கு செருமுகத்து காத்தி காப்பாயாக சந்தோஷம் நான் வரேன் நான் இரு அவசரப்படாத மொத்த வார்த்தையும் கேட்டுக்கோ ஒன்ன வருஷம் சொன்னா நின் சிறுவர் நால்வரிலும் கருப்பாக ஒரு பையன் இருக்கானே உங்கள் நாலு பொண்ணு அந்த கருப்பு பொண்ணை என் பிள்ளை கொடுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னா கருப்பாக இருந்தாலும் அழகுன்னு அர்த்தம் அந்த ராமனுடைய கருப்பு யாரையும் ஆகர்ஷிக்காதையே இருக்காது ஆகினால செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்தீது என உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உலக சொன்னான் அவன் ரா இவன் மனசில் எப்படிப்பட்டதுன்னா உயிரை குழு என்று கேட்குற மாதிரியாக இருந்தான் உண்மையிலே ராமன் தான் உயிர் அவனுக்கு உயிரான ராமனை கேட்குறான் என்று சொன்னான் அப்போது உடனே இவன் கண்ணிழந்த கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கண்ணில்லாதவன் ஜாத்தியந்தன் அவனுக்கு கண்ணு வந்தது மறுபடியும் கண்ணு போயிடுச்சுன்னா அது கண்ணுக்கு வராதே இருந்திருக்கலாம் அப்போது அறுபதாயிரம் ஆயிரம் மலடு பெற்று பெத்தான் குழந்தையே பிறக்காமல் இருந்துருக்கலாம்னு தோணிடுது இவனுக்கு இவன் கேட்குறானே விஸ்வாமித்திரன் கேட்குறத கேட்டுட்டு நாம் என்னத்துக்கு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணோம் ஜா பிறக்கும் போதே கண்ணு இல்லாதவன் கண்ணு வந்தது அப்படின்னு விட்டு மறுபடி போனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ மலடாவே இருந்துட்டுருக்கலாம் போல இருக்க இவன் இப்படி ராமனை கேட்குறானே கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழன்றான் அல்லது கண்ணிலான் பெற்று இழந்தான் என அன்றைக்கி அன்னைக்கு கண்ணில்லாத இவன் கொலை பண்ணான ஒரு குழந்தைய அவள் அப்பா கண்ணில்லாதவா கண்ணிலாதான் கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழன்றான் அன்னைக்கு இவன் சப்தவேதியாக இருந்து குழந்தை அடித்த போது அவ அப்பா அம்மா என்ன நிலையை அடைஞ்சாலோ இவர் பிரார்த்தித்த உடனே அந்த நிலையை இவன் அடைந்தான் இப்போ விஸ்வாமித்ரன் கேட்கறது அன்னைக்கு இவன் சப்தவேதியாக இருந்து மிருகம்னு நினச்சிட்டு யானைன்னு நினச்சிட்டு குழந்தைய அடித்த பொழுது நான் தப்பு பண்ணிவிட்டேன் க்ஷமிச்சுக்கோன்னு சொல்லி அவள் அப்பா அம்மா கிட்ட போய் க்ஷமாபணம் பண்ணிட்டானே அப்பா அவள் எந்த நிலையில் இருந்தாலோ அந்த நிலையை இவன் எழுதினான் விஸ்வாமித்திரன் கேட்டபோது எழுதினான்னு சொன்னார் அப்புறம் நான் இல்லை சுவாமி நான் வரேன் என்னென்னவோ கெஞ்சி பார்த்தான் அவர் கேட்கறதா இல்லை பூர்வமர்த்தம் பிரதிஷுத்திய பிரதிஜாம் ஹாதுமிச்சசி சொன்ன வார்த்தையை மீறினான்னு சொன்னால் ஒருத்தருக்கு நம்பிக்கை பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் நாளைக்கு வா ஒம்மாத்து சாத்ததுக்கு நான் காத்தால ஒன்பது மணிக்கே இருக்கேன் நான் ஒம்மாத்துலன்னு சொல்லிவிட்டு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணால் மறந்துட்டேன்னு சொல்கிறது இது இருக்க வாழ்க்கை மொத்தம் எத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணாலும் போயிடும் அதனால் அப்படி சொல்கிறதுனால வார்த்தையை கொடுத்துட்டு நான் பின்வாங்கிறது என்று சொல்கிறது அவன் எண்பது வயசுக்கு ஒருத்தன் வார்த்தையை கொடுத்துட்டு பின்வாங்கிறான்னு சொன்னால் அன்பது எண்பது வயசு வரை என்ன தானம் பண்ணானோ ஏன்னா நம்பிக்கை துரோகம் அது அது வரை அவன் என்ன புண்ணியத்தை சேர்த்தானோ மொத்தம் போயிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு உனக்கு இனிமேட்டு புதுசாக உட்காந்து இதெல்லாம் வசிஷ்டர் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா ஏன்னா இப்போ வசிஷ்டர் அவர் இதுக்கு கூட்டுக்கு போற மேலே அவரை கூட்டுக்கணும் அதுக்காக பூர்வமர்த்தம் பிரதிசுத்திய பிரதிஜாம் ஹாதுமிச்சதி அது மாத்திரம் இல்ல உங்கள் குலத்துக்கு இது நல்லது இல்லை ராகு குலத்துல பிறந்துட்டு நீ இந்த காரியத்தை பண்ணாதே ராகவானாம் அயுக்தோயம் குலசியாசிய விபரியா ஒன்னால் உன் குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரப்போறது நீ ரகு குலம் ராகவன் உன்னை இனிமேட்டு சொல்லிக்க முடியாது ராகவன் இருக்கான ரகு இருக்கானே தன் உயிரை கொடுத்தாது காலில் விழுந்துட்டானா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றக்கூடியவன் அதாவது பகவானுக்கு ஏன் ராகவன் பேர் திலீபனை வச்சு சொல்லியிருக்கலாம் எத்தனையோ பிரிவாளை வச்சு அவ வம்சத்தில் எவ்வளோ பேர் இருந்தபோது கூட ராகவன்ற திருநாமம் இருக்கிறதுக்கு காரணம் இவன் சரணாகிதி பண்ணுவாளை காப்பாற்றக்கூடியவன் அது மாதிரி அந்த வம்சத்தில் பார்த்தோமானால் சரணாகிதி பண்ணுவாளை காப்பாற்றுறதுல பேர் பெற்றவன் ரகு பெருமாள் வம்சத்தில் அதனால தான் பெருமாளை மற்ற திலீபன் அஜன் அஜனை வச்சு பெருமாளுக்கு திருநாமம் இல்லை திலீபனை வச்சு பெருமாளுக்கு திருநாமம் இல்லை ரகுவை வச்சு திருநாமம் ராகவன்னு சொல்கிறோமே அது காரணம் என்னன்னா இந்த ரகு சரணாகத ரக்ஷணத்தில் தீட்சை தீட்சிதனாக இருந்தவனும் அதற்காக உங்கள் குலத்துக்கே கெட்ட பேர் அதனால் தான் ராகவானாம் ராகவாளுக்கு இது கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அதாவது சூரிய வம்சத்துக்குன்னு சொல்லலை அங்கே ரகு வம்சத்தில் பிறந்த உனக்கு இது தகாது ஏன்னா ரகு தன் உயிரை விட்டாவது காலில் விழுந்துவாளை காப்பாற்றுவான் நீ இப்படி பண்ணுறையே ராக் ரகு ராகவானாமயுக்தோயம் குலசியாசிய விபர்யா அகம் வேத்மி மகாத்மானம் நீ என்னடா எனக்கு தெரியும் ராகவ அவன் எப்படிப்பட்டவன் என்பது மகாத்மான்றது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நவாகம் சொல்லணும் அதனால் நான் சொல்லலை முக்கியமாக எல்லா ஜீவாத்மாவுக்கும் ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கவன் திவ்யமங்கள உடைய இந்த மூணு அர்த்தத்தை விடப்படாது இந்த மகாத்மா சப்தத்துக்கு திவ்யமங்கள விக்கிரம் அவன் பார்த்தா மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியவன் எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் க்ஷேமத்தை பண்ணக்கூடியவன் அப்படிப்பட்டவன் அவன் உங்கள் வசிஷ்டருக்கும் தெரியும் ஆகினால நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது அந்த வசிஷ்டரும் சொன்னேன் கொடுத்துருப்பா அது நீ நினச்சதுக்க அவருக்கு அவர் யாகத்தை காப்பாற்றிக்க முடியாத உன் பிள்ளைய வந்து கோபட வரல அவர் தபஸால் தன் யாகத்தை காப்பாற்றிப்பார் ஆனால் யாகத்தில் தீட்சிதனானவன் கோபப்படக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாதுன்றதுனால வந்திருக்க எப்படியானால் அமிர்தத்தை சுதர்சனன் காப்பாற்றினானோ அப்படி ஒன் பிள்ளையே அவன் காப்பாற்றுவான் யார் வசி வசிஷ்டர் சொல்கிறார் தசரத இடத்துல உன் பிள்ளைய அமிர்த கலசத்தை சுதர்சனன் காப்பாற்றினான்னு புராண கதை இந்த அது அமிர்த கலசத்தை எப்படியானா சுதர்சனன் காப்பாற்றினானோ அப்படி ஒன் ராமனை விஸ்வாமித்திரன் காப்பாற்றுவான் ஆகையினால அவனிடத்துல நீ அவசியம் அமுச்சு வை அது மாத்திரம் இல்லை தொற்புத்திரஹிதார்த்தாய ஹிதார்த்தாய துவாம் உப உபேத்திய அபியாஜதே நீ அவன் காரியம் பண்ணுறதுக்கு உன் பிள்ளையை அனுப்புறதாக நீ நினச்சிட்டு இருக்க உன் பிள்ளைக்கு காரியம் பண்ணுறதுக்காகத்தான் அவன் வந்திருக்கிறான் அவன் வந்து உன் பிள்ளை காரியார்த்தமாக வந்திருக்கான் அவன் வியாஜமாக வச்சுன்னு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன சரிதான்ட்டு அமுச்சா கங்கையை கடந்தால் செல்லும் வழியிலே தாடகம் வந்தால் ஆயிரம் யானை பலம் கொண்டவளவள் அப்போது பெருமாள் யோசிக்கிறார் எப்பயுமே சாஸ்திரத்தில் ஸ்திரீவதமாக இருக்க அவர் அடி அப்படின்ற ஸ்திரீவதமாக இருக்கேன்னு யோஜனை பண்ணுற பெருமாள் ஏன்றா ரெண்டு பேருக்கும் அவன் யுகம் வேற இவன் துவாபர யுகம் அவன் திரேதா யுகம் இவன் மகள் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறந்தவன் ராமன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறந்தவன் கிருஷ்ணன் இவன் உத்தராயணம் அவன் தட்சிணாயணம் இவன் சுக்லபக்ஷம் அவன் கிருஷ்ணபக்ஷம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் மாறுபட்டே இருப்பான் ஆனால் வதம் மட்டும் ஸ்ரீவதம் முதல்ல ரெண்டு பேருக்குமே இதில் மட்டும் ஒத்துமை அதனால ஸ்ரீவதம் ஸ்ரீவதமாச்சே அப்படின்னு யோசிக்கிற அப்போ அவர் சொல்ற ஸ்திரீயாக இருந்தால் பண்ண வேண்டாம் புடவை ஊத்துட்டா எல்லாரும் ஸ்திரீயாண்ணா அப்படின்னா மனசாளுக்கு பண்ணோம் அவருக்கு ஆயிரம் ஸ்ரீவதம் பண்ணுவானான்னு ஏன் சொன்னா அவ அபலைன்றதுக்காக சொன்னான் பெண்ணை அடிக்கப்படாது ஸ்திரீகளை அடிக்கப்படாது ஸ்திரீகளை கொலை பண்ணப்படாது அதுக்கு பாவமும் ஜாஸ்தி இதெல்லாம் ஏன் சொன்னான்னா அவ அவ ரொம்ப அபல நீ புருஷன் ஒருத்தனை அடித்தானா இவன் திருப்பி அடிப்பான் இவனுக்கு எதிர்க்கிறதுக்கு சக்தி உண்டு அவளால் முடியாது எத்தனையோ காரணத்தால் ஸ்திரீயை அடிக்கப்படாது எந்த வந்த மாட்டு பொண்ணு அடி வாங்குறாளோ அடுத்த ஒரு வருஷத்தில் இதுவும் மனுதான் சொல்கிறேன் அவர் எப்படி பூனையை அடிக்கப்படாது ஆனால் அது பண்ணுறதெல்லாம் சில்மிஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பூனை சில்மிஷம் தான் பண்ணும் ஆனால் பூனை அடிக்கப்படாதுன்னு சொல்கிறாள் எப்படி இருந்தாலும் மாட்டு பொண்ணை கஷ்டப்படுத்தப்படாது மாட்டு பொண்ணை கஷ்டப்படுத்தினா அடுத்த வருஷமே உங்களுக்கு சமம் வரும் அப்படின்னு எழுதுகிறார் அவர் மொத்தத்தையும் கேட்டால் பின்னோக்கி தள்ளிவிட்டார் அவர் ஸ்திரீகளை அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் சொல்லிட்டுருக்கா பாருங்கள் ஸ்திரீயை அடக்கி வச்சுட்டார் அவர் அவர் சொல்கிற ஆற்றுக்கு வந்த மாட்டு பொண்ணுக்கிட்ட பொண்ணுக்கிட்ட நீ எப்படி வேணால் நடந்துக்கோ ஆற்றுல பிறந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்படி வேணால் நடந்துக்கோ அவளை வெய்யி அடி எதை வேணாலும் பண்ணிக்கோ வர பொண்ணுக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துரு அப்படின்னு காஷன் பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்குச்சே எதுக்கு எடுத்தேன்னா அவள் பெண்ணாவா இருக்கா ஆய் இவன் நடந்து போறா யானையை பார்த்தா நாம் பயந்து போடுவோம் இவன் நடந்து போகிறா எதிர யானை வந்தது அப்படின்னா இடது கையால் தும்பிக்கை பிடிச்சி நகர்த்தி விட்டு அவள் போவோம் இவ பொன்னாடா உனக்கு அதனால ஆயிரம் யானை பல கொண்டவள் இவன் ஸ்ரீவதம்ன்றது தோஷம் இல்லை சிட்டாச்சாரம் இருக்குது உலகுக்கு தீங்கு செய்த மந்திரன்னு ஒத்தி அவளை இந்திரன் கொலை பண்ணிருக்கான் இந்திரன் கொலை பண்ண உடனே ரிஷிகள் அவனை கொண்டாடி இருக்கா இந்திரன் கொலை பண்ணது மாத்திரம் இல்லை இந்த தாடகையை போலவே துஷ்டையான ஒரு பெண் மந்தரான்னு பேர் அவளை இந்திரன் கொலை பண்ணியிருக்கான் அப்போ ரிஷிகள் எல்லாம் அவனை கொண்டாடி இருக்கா ஏன் சுக்கரனுடைய தாயை விஷ்ணு கொலை பண்ணிருக்க சுக்கரனுடைய தாயை விஷ்ணுவே கொலை பண்ணுருக்க இந்திரன்னா அவன் தெரியாத கொண்டானோன்னு நீ சொல்லுவேன் சாட்சாத் பகவானே ஒரு ஸ்ரீவதம் பண்ணிருக்க சுக்கரனுடைய தாயை இப்படிலாம் சிட்டாச்சாரமும் இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் க்ஷத்ரியனுக்கு அப்பா வாக்கியம் ரொம்ப முக்கியம் அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் பரசமர்ப்பம் பண்ணிக்கிறது அப்பா பண்ணிக்க வேண்டாம்னா கேட்கணுன்ற விஷயம் இல்லை அது ஆச்சாரியம் சொல்லி கேட்கலாம் ஏன்னா ஆச்சாரிய இடத்துல எப்பயும் பிரதிபத்தி அதிகம் இருக்கும் ஒருத்தனுக்கு அந்த ஒரு மனுஷன் ஆச்சாரியன் ஏதாவது ராங் கைட் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னா தேசம் திண்டாடும் அதுக்காக இந்த விஷயத்தில் மட்டும் தேச விஷயத்தில் மட்டும் அப்பாவுடைய நிர்தேசம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிதுர்வஜன நிர்தேசாத்து பிதுர்வஜன கௌரவாத்து வச்சனம் கௌசிகச்சேதி கர்த்தவியம் அபிசங்கையா என்று சொல்லி தாடகை வதம் பண்ணார் வல்லால் அரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்போது இன்னும் விஷ்ணு தனுசு வரல அப்புறம் இடத்துல இருந்தால் விஷ்ணு தனுசு வரப்போகிறது அப்படின்னு இந்த பசங்க விளையாடுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய கிருஷ்ணன் வேலிக்கோல் வெட்டி விளையாடு நாமெல்லாம் பழ கிராமத்தில் பிறந்து இருந்தால் தெரியும் நாம் வில்லு பண்ணுவோம் ஊரசமரத்தோட சமரத்தோட கம்பில் சோளத்தட்டை வில்லாக வச்சு அது வேறு என்ன பண்ணுவோம் ஐடியா கொடுப்பான் டேய் ரோடுலேருந்து தாரை எடுத்து அந்த சோளத்தட்டு உள்ளே வச்சு சப்பாத்தி முள்ளை எடுத்து அதில் பொறுக்கி அடிடா அப்படின்வான் அவா வந்து சொல்லுவா நம்மப்பா அதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது அவள் சொல்கிற ஐடியாவெல்லாம் எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி வேலிக்கோள் வெட்டி விளையாடு வில்லேத்தி தாலி கொழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு பீலி தடையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார் கோர் கோல் கொண்டு வா அது மாதிரி கிருஷ்ணன் பண்ணுறானே கிருஷ்ணன் விளையாடுறான் எங்க யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் கையில் இருந்த வில்லு மாதிரி தான் இவங்கை கிருஷ்ணன் வில்லுக்கு சமமான வில்லை வச்சுட்டு ஆயிரம் யான பலம் கொண்டவளான வல்லால் அரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கல்வி சிலைனா என்ன அர்த்தம் நல்ல ஒசந்தது இல்லை அதை கல்வி கற்றுக்கும் போது இருக்கக்கூடிய சிலை சாதாரண வில்லை வச்சுட்டு அவனை அடித்தானும் கண்ணபுரம்னு சாச்ச அப்படி பண்ணி அங்கேருந்து கூட்டின்னு போனார் யாகத்தை ஆரம்பித்தார் மண்ணினை காக்கின்ற மன்னர் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் அப்படின்னா கண்ணை அவன் உதாரணம் கொடுத்துருக்கான் புருவத்தை போல அந்த கம்பனாட்டாழ்வான் யாக சம்ரட்சணம் எப்படி பண்ணான்னா புருவத்தை போல இந்த புருவங்கள் எப்படி கண்ணை காப்பாற்றுறதோன்னா அப்படின்னா புருவத்தில் கீழ் புருவம் அதிகம் அசையாது மேல் புருவம் தான் அசையும் மூடி திறக்கிறோம் அப்படின்னு சொன்னான் அப்போது அந்த யாக சம்ரட்சணத்தில் ராமன் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான் அங்கேயும் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரருக்கு சேஷனாக இருந்து ராக சம்ரட்சணம் பண்ணாலும் கூட இவா ரெண்டு பேருக்கு உள்ள ஸ்டேட்டஸ் ஐடி பாவம் போகாது செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி இல்லை அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு இவா ரெண்டு பேரும் தாசாராக இருந்து காரியம் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் ஐடி பாவம் போயிடாதே ரத்னமும் ஒரு அச்சேதனம் பூட்டும் இந்த பொட்டியும் ஒரு அச்சேதனம் அதை உடையவங்கிட்ட சாவி இருக்குது அப்போது ஆனாலும் என்ன பண்ணுறது ரத்னத்தை பொட்டி காக்கிறது ஒரு ரெண்டு ஷேட ரெண்டு ஷேட வஸ்துவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ரக்ஷ ரக்ஷ பாவம் இருக்கலாம் அதனால் அதுதான் மேலே பரதன் சொல்கிறான் இதனால் பூட்டு சாவி யார்கிட்ட இருக்கு பூட்டு சாவி யார்கிட்ட இருக்குது இந்த அயோத்தியுடைய சாவி யார்கிட்ட இருக்குது காட்டில் இருக்கவங்ககிட்ட இருக்குது ராஜ்யம்ன்றது ஒரு ரத்னம் என்று சொன்னால் நான் ஒரு பொட்டி அப்போ பொட்டி ஆளை சொல்கிறாங்களேங்கிறான் நான் அச்சேதனத்து பாரதந்திரி வகிக்க வேண்டியவன் பொட்டி அவன் சாவி வச்சுட்டு அவனை கூட்டுவாங்க முதல்ல நான் இங்கே உட்காரவே மாட்டேன்னு சொல்கிற போது அவன் உதாரணம் கொடுக்குறான் அப்படி இருந்தாலும் இந்த சேடசேடி பாவம் குறையப்படாது கைங்கரியத்தில் கொத்த வந்துடப்படாது ஷிஃப்ட் போர்டுன்னு வேலை பண்ணப்படாது அப்படின்றதுக்காக ராமன் ஒரே இடத்துல கீழிமை போல ராமன் இருக்க மேலிமை அப்போ ரா பார்த்து யாருக்கு அதிகம் இருந்தது கண்ணு லூப்ரிகன் லூப்ரிகே அதை அந்த லூப்ரிகேஷன் ஆகணும் கண்ணு சமம் இல்லாமல் இருக்கணும் ரெண்டு காரியம் இது அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி பண்ணுறது அந்த ஒரு பாட்டுக்கே கமராமாயணம் ஒரு பாட்டுக்கே ஒரு நாள் சொல்லணும் கண்ணிமைக்கு ரெண்டு பிரயோஜனம் ஒன்று தும்பு விழாத காப்பாற்றுறது இன்னொன்று ஒரே வழியாக பசங்கள்லாம் இந்த அவ சினிமாக்காரன்னா ஏதோ போட்டுக்கிறா அழறது அழறதுக்கு லக்ஷ்மி மாமிக்கு ஏதாவது அழற சீன் கொடுத்தா எப்படி செய்ய முடியும் அந்த மாமிக்கு சிரிப்பே சிரிப்பே தானே வரும் லக்ஷ்மி மாமி ஆக்டர்னு வச்சுக்கோங்க அப்போ லக்ஷ்மி மாமி அழணும் லக்ஷ்மி மாமியால் அழவே முடியாது எந்த தருணத்துலையும் அழ முடியாது அப்போனா அதுக்கு ஏதோ ஒன்று போடுறா ஆ அது போட்டால் மாமி அழகிற மாதிரி இருப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அப்படி இருக்கா மாதிரி இப்போது பசங்க என்ன பண்ணும் சின்ன பசங்க என்ன பண்ணும் கண்ணை மிகாத செவத்தை பார்த்தா கண்ணில் ஜலம் வரும் பாருங்க அப்படி அப்போ ஏன் அப்படி கண்ணுக்கு வருதுன்னா அது கண்ணை அதை அந்த திரவத்தை கண்ணை மூடி மூடி திறக்கும்போது தான் அந்த கண்ணு வேலை பண்ணும் அப்போது அது இஷ்ட பிராப்தியை பண்ணுறது பூர்வம் அனிஷ்ட நிவர்த்தி ஏதாவது இப்போ இது உழ உழறதுன்னு வச்சுக்கோ ஏதாவது தும்பு உழது தும்பு எவ்வளோ வேகத்தில் வந்து உழத்துக்கு முன்னாடி மூடிடுறோம் பாருங்க கண்ணை இப்போ இஷ்ட பிராப்தியும் பண்ணுறது அனிஷ்ட நிவர்த்தியும் பண்ணுறது இமைகள் அதில் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தியும் அதிகம் பண்ணுறது அது மேலிமை கீழிமை அவ்வளோவா அசையாது மேலிமை இப்படி பண்ணி பூச்சி காட்டுறேன்னு பண்ணுங்க கீழிமையை பண்ணுங்க பார்க்கலாம் கீழிமை பண்ண முடியாது அவ்வளோ இருக்கு அந்த கம்பராமாயத்தில் சொல்கிறதுக்கு அப்படி சொல்ல வேண்டிய இப்போ வாழ்ந்தா அவ்வளோ ஒன்று அப்படின்னு சொன்னால் அப்போ அப்போ கூட இந்த சேடசேடி பாவம் குறையப்படாது கைங்கண்ணியம் குறையப்படாது நீர் ஒரே இடத்துல எழுதிடும் அப்போ ராமன் ஒரு இடத்துல இருந்திருக்கான் அவன் சுற்றி சுற்றி வரான் ஒரு தடவை ராமன் பிரதட்சணமும் வருது யாருக்கு லக்ஷ்மணுக்கு ராமனோட பிரதட்சணம் வருது ஏன்னா கீழ்மையை வந்து மேலுமை தொட்டுட்டு தொட்டுட்டு போகிறது அப்போ ராமனை தொட்டுட்டு தொட்டுட்டு போகிறான் அவன் சுற்றி வரான் இவன் ஒரே இடத்துல இருக்கான் ஆகினாலே அப்படி காத்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு சந்தோஷமாச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்போ முடிஞ்சதுன்னா ஆற்றுக்கு மறுபடியும் இங்கே கூட்டின்னு வருவான்னு பார்த்தா இல்லை அங்கே ஒரு யாகம் இருக்கான் ஜனக மகாராஜன் அங்கே உன்னை கூட்டின்னு போகிறேன் கல்யாணம்லாம் சொல்லலை கல்யாணம்னா இவன் தர்மிஷ்டன் என்ன எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு இப்பயே அப்பயே வில்லை உடச்சா விட்டு கல்யாணம் எங்க எங்கள் அப்பா தீர்மானம் பண்ண வேண்டியதே நான் ஏதோ வீரன் இல்லைன்னுக்கோன்னு நான் பாட்டுக்கு வில்ல உழைச்சேன் எங்கள் அப்பாவை கூப்பிடுங்கோ அப்படின்னுட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால இப்பயே கல்யாணம்னு சொல்லாமல் இவர் கூட்டின்னு போனார் அப்போது புத்திரவு தசரதசியமோ கூட்டின்னு போனார் அவ அவ்வளோ பேரும் சந்தோஷப்பட்டா அங்கே போனவுடனே புத்திர உதசர அவன் இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவனிடத்தில் ஜனகடத்தில் புத்திரவு தசரதசியமோ க்ஷத்ரியோ லோக விஷ்ணுதோ க்ஷத்ரியோ லோக விஷ்ணுதோன்னு சொன்னார் எப்படி லோக விஷ்ணுதாளானார் அப்போ அவன் சொன்னான் ராஜீவலோச்சனன் என் குழந்தைகள் ராஜீவலோச்சனன் ஊன சோடச வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனா பதினாறு வயசு கூட ஆகலை வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல கூட அவர் நேராக சொல்ல மாட்டார் இந்த பசங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாள் அதில் என்ன பண்ணலாம் இவனை விட அவன் அத்தனை வயசு பெரியவன் அவனை விட இவ்வளோ அப்படின்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அப்புறம் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுவேன் வேரியபிள்ஸை சால்வ் பண்ணுவேன் அது மாதிரி தான் இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் எத்தனால கரெக்டாக ராமனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரம் வந்ததிலிருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் இமயமலைக்கு போகிறதுக்கு வரை எத்தனை நாள் ராமனோட இருந்தேன்றதை கணக்கு பண்ண முடியும் ஆனால் ஒரு இடத்துல கூட இத்தனை நாள் இருந்தேன்னு சொல்ல முடியாது ஓ வில்லை இருந்தா விட்டோ போய் தசரதனை கூட்டுவான்னு சொன்னான் அப்போ கூட மூணு ராத்திரி ஒரு பகலாச்சு எங்கே ஜனக மகாராஜனுடைய தேசத்திலிருந்து அயோத்திக்கு வந்துட்டு போகிறதுக்கு மூணு ராத்திரி ஒரு பகல் அதாவது மூணு ராத்திரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகல் ப்ளஸ் ஒரு பகல் அப்படின்னு சொல்ல ஏறக்குறைய நாலு நாள் வச்சு மூன்று நாள் அதை மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கரெக்டாக சொல்லுவேன் அவன் கூட இருந்ததே இருபத்தி நாலு நாளோ இருபத்தஞ்சு நாளோ கவுண்ட் பண்ணிருக்கா அது மாதிரி அப்போது எத்தனை நாள் போனால் அப்போ போகிறதுக்கு எத்தனை நாளோ அத்தனை நாள் அங்கேருந்து தசரதன் வரத்துக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்புறம் எத்தனை நாள் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனவுடனே அவர் கிளம்பி போயிட்டார் அப்புறம் அவர் இருந்த ஆசிரமத்துலேருந்து அயோத்திக்கு போகிறதுக்கு அவர் எத்தனை நாள் ஆச்சு அங்கேருந்து இந்த வழியில் அகல்யா சா விமோச்சனத்தெல்லாம் பண்ணிட்டு அவர் வரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு மொத்தத்தையும் கேல்குலேட் பண்ணலாம் எத்தனாம் தேதி என்ன திதி இப்போ ராவனுக்கு சார்த்தம் பண்ணோம்னா திதி கண்டுபிடிக்கலாம் புரியுதா ராவணன் ராவணனுக்கு சார்த்தம் பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் மகிஷாளுக்கு திதினா மாமா அப்படின்னு சொல்கிறா திதி திதி திருநட்சத்திரம் தெரியாட்டா பரவாயில்ல அப்பா எப்போ பிறந்தான்னு தெரியாட்டா திதி என்னன்னு தெரியல நான் கூட பிறந்தவனை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா புத்திரர்கள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எத்தனாம் தேதி பெருமாள் கிளம்பினார் அது மாதிரி இங்கே பரதன் கூட்டு வரது கிளம்புனானே எந்த நக்ஷத் எந்த திதியில் கிளம்பினா எத்தனை நாள் கிளம்பினா அங்கேருந்து எத்தனை நாள் போய் பார்த்தா சித்திரக்கூடத்துலேருந்து பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த நாளுன்னா மொத்தத்தையும் அவர் எங்கேயும் ஸ்பஷ்டமாக சொல்ல மாட்டார் அங்கேருந்து இங்கே நான் பன்னெண்டு வருஷம் ராகவனோட சௌக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒவ்வொரு டேட்டாவாக கிளப்பணும் எது ஆ பாலகாண்டத்துலேருந்து யுத்த காண்டம் வரை எல்லா டேட்டாவையும் எழுதி வச்சுட்டா விட்டு கேல்குலேட் பண்ணால் எத்தனை நாள் ராமனோட விஸ்வாமித்தர் இருந்தார் அப்படின்றத கரெக்டாக சொல்லலாம் அது மாதிரி அதை மாதிரி எத்தனா நாள் தூது அம்சத்துலேருந்து எத்தனா நாள் பரதன் வந்து சேர்ந்தான் என்னைக்கு கைங்கரியம் நடந்தது கைங்கரியம் விட்டு எத்தனை நாள் என்னைக்கு இங்கேருந்து கிளம்பினான் அங்கேருந்து சித்திரகூடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு மொத்தத்தையும் ஏன்னா அந்த ஆசிரமத்தில் எவ்வளோ நாள் தங்கினான் பரத்வாஜர் ஆசிரமத்தில் எவ்வளோ நாள் தங்கலாம் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணலாம் அவ்வளோ இது அப்படி இருக்கிறதுனாலே புத்திரவு தசரதசியமோ க்ஷத்ரியோ லோக விஸ்வதோ லோக விஸ்வதோன்னு சொல்கிறேன் லோக விஷயத்தோ எப்படி அப்படின்னு சொன்னால் தெரிய வேண்டிய வாழ்க்கை தான் தெரிஞ்சிருத்து ஏன்னா அங்கே என்ன சொன்னால் ராமஹா ராஜீவலோச்சனா பதினாறு வயசு கூட ஆகலை இவனுக்கு யுத்தத்தை பார்க்கறதில்ல ராஜீவலோச்சனான்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா சூரியன் மறைஞ்சா தாமரை மூடின்றோம் சூரியன் உதிச்சா விட்டு தான் அது என் குழந்தைகளாம் ஒன்றும் பன்னெண்டு மணி நாள் தூங்கிட்டு இருக்கா புரியுதா ஏழு மணிக்கே சாஞ்சாட்டு படுத்துருவா கார்த்தால் நாங்கள் சூரியன் வந்தால் விட்டு தான் எழுந்துப்பா அந்த குழந்தைய நீர் கூட்டு போகிறாரு சுவாமி யுத்தம் காப்பாற்று யுத்தத்தை காப்பாற்றுக்கு இந்த அஜிப்னா ராஜீவ லோச்சனஹான்னு போட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னும் வயசாக வயசாக தூக்கம் குறையணுமோன்னு அதான் ஒன்று ஊட சோட ஊன சோடச வருஷா அப்படின்னு சொன்னேன் அவன் வயசை சொல்கிறதுக்கு அது மாத்திரம் இல்லை முதல்ல பன்னெண்டு மணி தூங்கோ அப்புறம் பத்து மணி தூங்கோ அப்புறம் எட்டு மணி தூங்கோ அப்படி தானே தூக்கம் குறைஞ்சிட்டே வரணும் வயசு கூட கூட அதான் ராஜீவ லோச்சனஹான்னு சொன்னதுனால சந்தியானம் பண்ணாலோ இல்லையோ சாப்பிட்டு தூங்கிடுவா புரியுதா கார்த்தால மறுபடியும் நாங்கள் தான் எழுந்து சந்தியாகம் பண்ணுறா பண்ணுறா சூரியன் வந்துட்டான்னு சொல்லணும் அவ்வளோ நாள் தூங்கிட்டு இருக்கால போய் கூட்டும் போகிறாரு நீங்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் யாரோ ஒருத்தர் சொன்னேன் அவர் பிள்ளைய இதுக்கு திருவாராத்து வரலாம் ஐயோ என் பிள்ளை திருவாராதம்னா அவ்வளோ நாளைக்கு பட்னி இருக்கணுமே அப்படின்னு இவர் பட்னி இருக்கிறவர் ஆனால் தான் பிள்ளை பட்னி இருக்கிறதுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை நாங்களாம் தான் பழைய காலத்து மனுஷா நாங்களாம் அவ்வளோ பட்னி இருந்தோம் எங்கள் பசங்கள்லாம் அப்படிலாம் தாக்கு பிடிக்க மாட்டா அப்படின்னு அப்படின்னு சொன்னால் எதுக்கு அப்படின்னா அப்படி சொல்கிறான் அவன் அப்படின்னு அப்போது இவா எப்படி லோக விஷுதால் ஆனான்னா இங்கே தாட்டை சுபாகு மாறிச்சுன்னு அடித்தாலோன்னா அப்பயே லோக விஷுதால் ஆகிட்டா எந்த சர்க்கிளில் தெரியணுமோ அந்த சர்க்கிளில் தெரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம் இன்னும் சாத்விகால்கிட்டவானா இவாளுக்கு தெரியலையே தவிர லோக விஷுதவனு எப்படி போட முடியும் அப்ஜெக்டிவ்னா அங்கே அடிச்சு ஓத்தனை திருமாறுறதுக்கு ஒருபடியாக திருமாறி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு அசிடா இல்லாதவா பண்ணுற மாதிரியாக என்ன பண்ணால் ரெண்டு பேரையும் அடித்து தள்ளிட்டுக்கலாமோ ஒத்தனை தள்ளிட்டு ஒத்தனை அடித்து கீழே தள்ளிட்டு ஒத்தனை சமுத்திரத்தில் தள்ளி வச்சான் ஏன்னா அவனுக்கு பின்னாடி வேணும் மறுபடியும் அவன் வேணும் அவனை அடி பண்ணக்கூடாதுன்னு அவன் போய் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்துட்டான் அப்போது இப்போ அதனால் இப்போது எந்த சர்க்கிளில் இவா ரெண்டு பேருடைய பேர் வரணுமோ அந்த இடத்துல வந்துருத்து அப்படின்னு அர்த்தம் ஆகினாலே லோக விஸ்வதோ தனுர்வேத விசேஷஜோ குசலோ ராமலக்ஷ்மணோ காமோ தனுஜேஷ்டம் சேஷ்டம் எத்தே எதை தொய் திஷ்டதி உங்ககிட்ட ஏதோ இருக்காம அதாவா பார்க்குறாளாம் உங்ககிட்ட ஏதோ இருக்குன்றால அதாவா பார்க்குறாளாம் அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு அது பெருசு அவளுக்கு இது ஒன்றும் பெருசு உங்ககிட்ட ஏதோ ஏதோ வச்சுருக்கேன்றியே அதை அவகிட்ட காட்டு அப்பயும் பசியாங்கிறார் எடுத்து நீ நானை ஏத்துன்னு சொல்லலை பசியா அப்படிங்கிற பாருடாத்த அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரியாக அதமே அவர் சொல்கிறார் அவசியம் அந்த கதையெல்லாம் வேற சொல்கிறார் எப்படி வந்தது அது நிமி சக்கரவர்த்தி கிட்ட எப்படி வந்தது அப்புறம் தேவராஜன் இடத்துல அந்த வில் எப்படி வந்தது அப்புறம் தங்கிட்ட எப்படி வந்தது சிவதனுசு தன்னிடத்துல வந்ததுக்கு உண்டான சரித்திரத்தெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் கொண்டு வர சொல்கிறா அதை பெருமாள் ஏற்றுட்டார் அசமே கிளைய க்ஷேத்திரம் என் பொண்ணு வேற எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்கிற அசமே கிருஷதா க்ஷேத்திரம் லாங்கலாது உச்சிதா க்ஷேத்திரம் சோதயிதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்வதா அந்த படைசாலிலிருந்து தோன்றினவள் பெண்ணு சீதேன்னு அவளுக்கு பேர் பூதலா துத்திதா சாது வியவர்த்தத மமாத்மஜா வீரிய சுல்கேதிமே கன்யா ஸ்தாபிதேயம் அயோனிஜா இவள் ஆ முதலாழ்வார்களை போல இவள் அயோனிஜ எனக்கு பிறந்தவள் இல்லை அவள் வந்து எனக்கு கிடைச்சவள் பூமியிலிருந்து கிடைச்சவள் அவளுக்கு சீதான்னு பேர் அவள் அயோனிஜல் அவளுக்காக வயசு ஏறுறது அவர் சொன்னார் சங்காதங்கா அப்படின்னு சொன்னார் மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்கா இப்போ தசரதனே பயந்தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணல நாயில் அப்படின்னு சொன்னான்னா ஜனகனை விட யார் வசந்தவர் இவரை விட தசரதனை விட வசந்தவர் யார் ஜனகன் ஏன்னா கிருஷ்ணன் அப்புறம் அவதாரம் பண்ணான் இப்போ கிருஷ்ணன் கீதையில் அப்பாவை பற்றி ஏதாவது பேச்சு உண்டா தசரதனை பற்றி கிடையாது ஆனால் மாமனார் அங்கங்கே சொல்கிறான் இல்லை அது கர்மயோகம் பண்ணுறதுக்கு கர்மயோகம் பண்ணணும் அப்புறம் ஞான யோகத்தை பண்ணணும் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணால் அவலோகனம் வரும் வந்தால் விட்டு பக்தி யோகம் பண்ணணும் பக்தி யோகம் பண்ணால் அப்புறம் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறான் அப்போது கர்மயோகம் பண்ணுறவா கர்மயோகத்தினாலேயே அவலோகனம் வந்துடும் அதனால் ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால் ஜனகார்கள் முதலியவா என்ன பண்ணால் ரொம்ப பிரசித்தாளாக இருக்கிறதுனாலே தான் ஞான யோகத்தை அனுஷ்டிச்சா அதுக்கு சக்தி இல்லாதவாலும் ஜனகர் அனுஷ்டிக்கிறார் நான் அனுஷ்டிச்சாருன்னா பெரியவா போகிற சின்னவா போவான்னு அவளும் ஞான யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருவா ஞான யோகத்தில் கீழே நழுவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால் ஞான யோகத்தை பண்ணுறதுக்கு சக்தி இருந்தும் கூட ஜனகர் என்ன கர்ம யோகத்தையே அனுஷ்டிச்சார் அப்படின்னு தன் மாமனாரை சொல்கிறான் அப்போ போல அப்போ மாமனாரை இப்போ யோஜனை பண்ணிட்டு அப்போ சொல்லலாம் ஆஸ்திதா ஜன கர்மனைவகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயா ஜனகர் முதலியவர்கள் கர்மயோகத்தினாலேயே சித்தியை அடைந்தார்கள் என்று சொல்கிறான் அப்போ பெருமாள் மேல் அவதாரத்தில் அவனை ஒரு பிரமாணமாக காட்டுறார் யார் ஜனகனை பிரமாணமாக காட்டுற அப்படிப்பட்ட உயர்ந்தவன் அவனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னா மோச்சிதா ஜனக ஹிருதய அதுக்காக இவ்வளவு அயோ அயோனிஜியாக பிறந்திருக்கா இவளை கொண்டு போய் யாருக்கும் கொடுக்க முடியாது வீரிய சுல்கம்னு சுல்கம் அப்படின்னு சொன்னால் பணத்தை வாங்கிட்டு பொண்ணை கொடுக்குறது கல்யாணத்தில் பிள்ளையாத்துவா தான் பணம் கொடுக்கணும் பொண்ணாத எங்கள் தாத்தா இருந்தார் காலம் எப்படி மாறித்துனா அவர் லைஃப்பில் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் இவர் பணம் கொடுத்து மாட்டு பொண்ணு ஆற்றுக்கு கூட்டு வந்தேன் பொண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது மாறி கொடுத்து பொண்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தார் இந்த யார் இந்த நடு இடத்துல மாட்டிக்கிறாலோ நான் நமக்கு ஏதோ ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ஏன் பிறந்துட்டு நாம் போகாது இருந்தோம் அப்படின்னு தோன்றது அடிக்கடி தோணுது அடிக்கடி இப்போ தோணுதுன்னா ஒரு நூறு வருஷம் நான் இந்த கலியுகத்திலே பிறந்தா கூட ஆனால் அப்புறம் நினைப்பா இன்னும் நூறு வருஷம் கழிச்சு பாலாஜி பிறந்த காலம்லாம் நல்லா இருந்தது ஏன்னா அது ரிலேட்டிவ் டைம் தானே அப்பப்போ இருக்கா அடிக்கடி தோன்றது நாம் ஒரு நூறு வருஷம் முன்னாடி பிறந்துட்டு வந்து போயிட்டு இருக்கலாமே கண்டதையும் பார்க்க முடியல லோகம் போகிற விதத்தை பார்க்க முடியாத போது அப்படி தோன்றது அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது அவர் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல அப்படின்னா அவர் மனசில் எப்படியா இருக்கும் அவர் கர்ம மிதில எரிஞ்சதுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மோஜித ஜனக ஹிருதய சங்காதங்கா வீதி அதுக்குன்னு அயோனிதியாக இருக்கா வசந்த வஸ்துவாக இருக்கிறத கொண்டு போய் யார் இதுலேயும் கொடுத்துட முடியாது அப்படின்னு வீரியமேவ சுல்கம் அப்போது பிள்ளையாத்துவா பொண்ணாத்துவாளுக்கு பணத்தை கொடுத்து தானம் வாங்கிக்கணும் பொண்ணாத்துவா கொடுக்கப்படாது அவள் ஏதோ சீர்வரிசைன்னு ஆசையில் கொடுத்தா போகிறோம் அப்படி இருக்கும் சுல்கம்னா கொடுக்கறது இந்த பிள்ளையாத்வா கொடுக்கறதுக்கு பேர் நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்க வீரியமேவ சுல்கம் தான் சுல்கம் நீங்கள் தனியாக பணம் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வீரத்தை காமிச்சுட்டான்னா அதையே நான் பணமாக ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் பொண்ணை தரத்துக்கு சுல்கமாக வீரியத்தையே வச்சுட்டான் அவன் இதை சிவதனுசம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படிக்காக ஆகினால ஜனகா நாம் குலே கீர்த்தியும் ஆகரிஷதி மேசுதா அப்போது பெருமாள் வந்து வில்லை ஏற்றினார் அவன் மனசு ரொம்ப சந்தோ சந்தோஷனாக ஆனான் இவள் கண்டிப்பாக எங்கள் குலத்துக்கு மேசுதா அவன் எல்லாருமே இயம் சீதா மம சுதா மே சுதா அப்படிப்பட்டவன் கூட அவள் விஷயத்தில் தன்னுடைய சம்பந்தத்தை வச்சுக்கான் நம்பானநாதன் நம்மாழ்வார்னு சொல்ல மாதிரி ஆழ்வார்னு சொல்லாத நம்மாழ்வார் நம்பானநாதன் நம்பிள்ளை நஞ்சியர் அப்படிலாம் சொல்ல மாதிரி இருக்கும் அப்போ அந்த சம்பந்தத்தை ஒசந்த வஸ்துன்னு சொல்றதுனாலே கர்மயோகியாக இருக்கக்கூடிய அவன் கூட இயம் சீதா மம சுதா அது மாதிரி மே சுதா என்று சொல்கிறான் ஆகினாலே அவன் வீரத்தை காட்டான் கல்யாணம் பண்ணலாம் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு மனசு சந்தோஷமானா அவன் மனசுக்கு பரமானது இறங்கித்து மோச்சித ஜனக ஹிருதய சங்கத்துக்கு சங்காதங்கான்னு சாச்சார் அப்புறம் அவ ராமன் சொன்னால் அப்பா தான் தீர்மானம் பண்ணணும் நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது அதை தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு அப்பா அவர் இப்போ வில்லை பார்க்க சொன்னால் நான் வில்லை முடித்தேன் அப்படின்னா சரிதான்ட்டு ஆளை அயோத்திக்கு அனுப்பிச்சா மூணு ராத்திரி ஒரு பகலாக அவள் மூணு நா மூணு இரவு அப்படின்னா நடு நடு பகலும் சேர்ந்து அவள் போய் அவளை கூட்டின்னு வந்தா அப்புறம் சமாவர்சனமாச்சு அவள் வந்து அவருக்கு ரெண்டு பேரும் ஒத்துட்டா சமாவர்சனமாச்சு ஆனதாச்சு நாலு குழந்தைகளுக்குமே கல்யாணம் பண்ணுவா என்னுடைய தம்பி இருக்கார் அவருடைய குழந்தைகளையும் பரத சத்ருகுணாளுக்கு அவ பொண்ணையும் பண்ணலாம் நாலு பிள்ளைகளுக்கும் இந்த நான்கு குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஆச்சு அதுக்கு தர்மசாஸ்திர விசாரம் பண்ணால் ஒரே நாள்லேயே பண்ணலாம் அப்படின்றதான் தீர்மானம் பண்ணால் சரி அடுத்து சமாவர்த்தனம் பண்ணி நாந்தி சாத்தனம் முடிஞ்சது நாந்தி சாத்தனா கல்யாணம் சீமந்தம் எல்லாத்துலேயும் சாத்தம் ஒன்று உண்டு பித்திருக்களை திருப்திப்படுத்தாமல் எந்த காரியமும் பண்ணுறது இல்லை அதுக்கு நாந்தின்னு இப்போ அன்னைக்கு உக்காந்துருக்க முடியாது சாதாரணாலேயே சாதத்துக்கு மனுஷால தேட முடியல அன்னைக்கு யாரை கூட்டு பண்ணுறது அதுக்காக என்ன பண்ண அதுக்கு தான் நாந்திக்கு நிறைய கொடுக்கணும் ஏன்னா சாதம் இருந்தால் நாம் என்ன சம்பவம் இருக்கணும் அதுக்கு ஒம்பது பேர் கொடுக்கறது அப்படி அப்படின்னு வச்சிருக்கா பண்ணும் ரெண்டு பக்கத்து பித்திருக்களையும் திருப்திப்படுத்தணும் அவன் நாந்தி சாத்தத்தில் இருக்கவன் சகோத்திரனாக இருக்கக்கூடாது சாத்தத்துலேயும் சோ நான் இவரை வச்சு தான் ரொம்ப நாள் பண்ணேன் பங்காளி சிவச கோத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் முடியுமா அதான் சொ சுகோத்திரத்தை வச்சுவா சாத்தத்தில் கூட நிமிர்த்தி இருக்கக்கூடாது சாத்தத்தில் நம்ம சிவ கோத்தத்துக்காரன் சிவ கோத்தத்துக்காரன்னு கூப்பிடப்படாது ஆனாலும் வேறு வழி இல்லை மற்றவாள்லாம் சந்தியாகமே பண்ண மாட்டேங்கிறா அதால் நமக்கு நெடுந்தரு சுவாமி பங்காளியாக இருந்தாலும் நெடுந்தரு சுவாமியை எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை சந்தியாகனம் இல்லாத இப்போ இப்போது பங்காளி அதாவது சகோதரனை வச்சு பண்ணுறதா சந்தியாகனம் கூட்ட வச்சு பண்ணுறதான்ற நிலைக்கு வந்துட்டோம் அதால் தான் நான் சொல்கிறேன் ஐம்பது வருஷம் முன்னாடியே போயிருக்கலாம் அது அணுபல்லவி மாதிரி அப்பப்போ வந்துட்டே இருக்கு பாருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரியுது ஒரு சாதம் பண்ணுறதுக்குள்ளே இந்த சாஸ்திரம் வாயிக்காது இருக்கிறதே ரொம்ப நல்லது எங்கேயோ பணத்தை கட்டினோம் போனோம் பஜ்ஜிக்கு சொஜ்ஜி கொடுத்தா வாயில் போட்டணும்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு தோன்றது ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தை பண்ணாலும் அதை நாம் பண்ணுறது மொத்தம் தப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு அது வேறு வழியும் இல்லை கடைசியில் எதுக்கு பார்த்தாலும் நமக்கு கடைசியில் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க வேண்டிதான் மற்ற லோப கிரியா அப்படின்ற நிலைக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குன்னா பொதுவாக பார்த்தா ஆத்துக்கு வரவாடெலாம் சகோதரா தான் வரா ஏன்னா அவள் தான் சந்தியாகம் பண்ணுறவாடா இருக்கா ஒரு திருவாராதம் பண்ணுறவா இருக்கா இது முக்கியத்துவம் கொடுக்குதா அதை முக்கியத்துவம் கொடுக்குதான்னு கேட்குறது அப்புறம் பெரியவாளே என்ன பண்ணுறா வேறு வழி இல்லைன்னா அந்த ஏழு தலைமுறைக்கு இல்லாத மேலே இருக்கவாளா பார்த்தா சகோதரமாக இருந்தாலும் வச்சுக்கோ கலியுகத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறா அதனால் குஷத்வஜருடைய குழந்தைகளையும் ஒரே நாளில் ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுகம் பண்ணப்படாது என்று இருந்தாலும் வெவ்வேறு தாய் வயத்தில் பிறந்திருந்தால் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அப்போது இவாளுக்கு என்ன ஆகும் வரதசத்ரு இவாளுக்கு லக்ஷ்மண சத்ருக்னாளுக்கு என்ன ஆகும்னா ஒரே அதான் ட்வின்ஸாக பிறந்தவாளாக இருந்தால் ரெட்டையராக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தனித்தனி வேதியில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அது பிரகாரம் அவ்வளோ விசாரம் பண்ணிருக்கா அதை பண்ணி கல்யாணம் நடந்தது அப்போது அதை சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் புத்திர பல்குனி நட்சத்திரத்தில் தனித்தனி வேதி அமைச்சு நாலு பேருக்கும் கல்யாணம் நடந்தது சாஹா நராதிப சுதாஹா நிருபாத்மஜி இந்த சீதா கல்யாணத்தை ஒரே ஸ்லோகத்தால் சொன்னான் மகாகவி காளிதாசன் தாஹா நராதிபசுதாஹா நிருபாத்மஜைः ते च ताभिः अगमन् कृतार्थताम् सोऽभवन् वरवधूसमागमः பிகிருதி பிரத்யயோகசன்னிபா க்ரூடு வேர்ட்லேருந்து வேர்டை ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ பிகிருதி இருக்கும் பிரத்யம் இருக்கும் அந்த பிராதிபதிகம்னு பேர் பிராதிபதிகம் அதுக்கு மேலே அஃபிக்ஸை சேர்த்து சப்தத்தை உருவாக்குறோம் நாம பதங்களை உருவாக்குறோம் அது தவிர அந்த பதம் ஏதாவது வர்போட சேரணும்னு சொன்னாலும் அதுக்கு மேலே விபக்தி பிரத்தியங்களை சேர்க்குறோம் விபக்தி பிரத்தியம் இல்லை அந்த நாமபதங்களை உண்டாக்குறதுக்கு உண்டான பிரச்சயம் இல்லை கேவலம் இது இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பிராதிபதிக்கம் இருந்தால் அதால் என்ன பிரயோஜனம் இப்போ ராமன் இல்லாத சீதை சீதை இல்லாத ராமன் பிகிருதி இல்லாத பிரத்தியம் பிரத்தியம் இல்லாத பிகிருதிக்கு சமம் அப்போது பதத்தை ஃபார்ம் பண்ண முடியாது சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது அப்போது அர்த்தம் இல்லாத போகிறது அப்போ அதை மாதிரியாக பிகிருதியும் பிரத்தியும் சேர்ந்த மாதிரி அப்படின்னா இவ அவ்வளோ அதுவா ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பலன் கிடைக்கும் அப்போ ரெண்டு பேர் இடத்துல ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் எல்லாத்துக்கும் ரெண்டு அம்மாவை சேவி அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பேரையும் தானே சேவிக்கணும் ஒருத்தரை விட்டு எப்படி ஒருத்தரை சேவிக்கிறது இதனால் பிகுதியும் பிரத்தியும் சேர்ந்தா மாதிரியாக இருந்தது இந்த நாலு பேருமே கேவல ராமனும் சீத்தையும் மாத்திரம் இல்லை இந்த நாலு ஜோடியுமே எப்படி இருந்ததுன்னா பிகுதியும் பிரத்தியம் சேர்ந்தா மாதிரி இருந்ததுன்னு மகாகவிஷம்னா அப்படி தார வார்த்து சாஸ்திர முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சா யாரும் ஷேக்கன் கொடுக்கல ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கல <laughs> அதனால் யதா யதா விதினு சொல்லிருக்காரு அவர் எந்த நியம விதி இல்லாமல் ஆகினால எல்லாரும் சந்தியானம் பண்ணாதவா அக்ஷத சேர்க்கல ஆகினால நல்லபடியாக நடந்தது இயம் சீதா மமசுதா சகதன்மச்சரி தவ பிரதி இச்சை நாம் பத்ரந்தே எங்கள் அப்பா சொல்ல புலியோதர தியானம் பண்ண விஷயம் கோவிலில் தாலி கட்டுங்கடா அப்படின்னு யாராவது பத்திரிக்கை கொடுக்க வந்தா அதுக்கு என்ன அட்டகாசம் இருக்கு நீ இது இருக்கிற பணத்தை சீக்கிரமாக இருந்தால் பத்து வருஷம் முன்னாடி விட்டு மாத்தியானியத்தை டயத்தில் பண்ணலாம் அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கட்டடத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்துட்டு ஃபோட்டோ அதுவும் இவர் போ போனான்னா அந்த வீடியோக்காரனை பார்த்தா பல்லு கிடைப்பேன் அவருக்கும் அந்த வீடியோக்காரனுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்க அவன் பிளாஸ்டிக் சேர் மேலே பிளாஸ்டிக் சேர் மேலே அவன் ஏறினான்னா இவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுவேன் நான் இப்போ பாரு அப்பா பல்லு கடி பாரு அப்பா அப்பா பள்ளி கட்டி வருவேன் எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிடுங்க இங்கேருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சொல்கிற ஒரு சில ரெக்கார்டாக இருந்து சொல்லக்கூடாது அந்த கல்யாணத்துலாம் போகாதே இருக்க முடியாது அதே முகூர்த்த இந்த பெஞ்சில் நான் படுத்துட்டு இருப்பேன்னு வேறவன் எனக்கு உரம் எனக்கு இஞ்சி மாவட்டங்களோட உரம் விட்டு போச்சுடா நீ சத்தா இருந்தால் உன்னோட உரம் இல்லைடா நீயும் இல்லை நான் எனக்கு இதுலேயே பிடிச்ச கேரக்டர் ராமாயணத்தில் விபீஷணம் தான் அப்படின்னுவேன் எதுக்கு எல்லாரையும் விட்டுடணும் விட்டுறதுக்கு அவன் தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம் பெருமாள் இருக்கான் அவன் பார்த்துக்கிறான் இந்த உறவுன்னா இது இந்த விபீஷணன் தான் சரியா பா ராமனை படிக்கணுமோ இல்லையோ விபீஷணனை படிச்சுக்கணும் <laughs> அப்படின்னு சொல்லுவேன் ஒரு அந்த கல்யாணத்தில் போகாதே இருக்க முடியாது எவ்வளோ மன அவள் மனசாக பண்ணால் மனசாக பண்ணுறான் எனக்கு என்ன வந்து நான் இங்கே நீ வேணால் போயிட்டு வாப்பா உனக்கு எல்லாம் என்ன பண்ணுன்னா இது பண்ணிட்டு போகணும் வளர்ச்சி கட்டு போகணும் சுற்றம் பார்க்கில் குற்றம் இல்லை அப்படிலாம் உனக்கு அதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு விடுவேன் இங்கேயே எடுத்துட்டு இப்போ அவர் போகலைன்னா அவர் தள்ளி பண்ணி போகிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் வரமாட்டேன் அவெல்லாம் ஒரு நிலையை மீறி போயிட்டா அவகிட்ட எனக்கு சம நானாச்சு நானாச்சு மாலோனாச்சு ஐஹிங்கராச்சு அத்தோட இந்த உலகம் விட்டு போச்சு அப்படின்ற அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவள் வந்து சீதா சாஸ்திர பிரகாரம் நடந்தது எந்த லோபமும் இல்லாத கல்யாணத்தை நல்லபடியாக வைத்து வச்சா இயம் சீதா மமசுதா இயம் சீதா மமசுதா உனக்கு ஏற்கும் கோ இயம் சீதா இயம்ன்றது புரோணம் சீதான்றது நவுனு இதுலேயே தனி புஸ்தகம் எழுதியிருக்கா ப்ரோனவுனும் நவுனும் இருந்தால் எதை எதுக்கு அப்ஜெக்டிவ் ஆகிறது அப்படின்னு ப்ரோனவுனு தான் நவுன் ப்ரோனவுன் நவுன் ஆகிடும் அந்த சீதா அப்ஜெக்டிவ் ஆகும்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு தனி புஸ்தகம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இவோ அப்படின்னு சொன்னால் விட்டு ப்ரோனவுனுக்கு தான் அதிக விவக்ஷையை சொல்கிற சக்தி இருக்கிறதுனால சீத்தையே கையை பிடிச்சிக்கோ பானிங் பானா சொல்ல இந்த சீத்தைன்னு எதுக்கு சொல்லணும் இப்போ எதிர நிற்கிறது தெரியாதா அப்படின்னு சொன்னால் அந்த விவக்ஷம் சொல்கிறதுக்காக நீயாவது பாயசத்தில் வந்தாலும் பன்னெண்டு மாதம் கர்ப்பத்தில் இருந்து அவோ அந்த அயோனிஜாவோ அது ஒன்று எங்கள் அப்பா புத்திரகாமேட்டி தியாகம் பண்ணி பெத்தேன்றிய ஏதோ பே கமிஷன் ஒருத்தருக்கு அதிக பெனிஃபிட் வருது கம்மி வந்தாலும் கன்னடக்காரா அவள் லக்ஷ்மி புத்திரர் அவரு அப்படின்னுறா அப்படின்னா பே கமிஷனில் கொஞ்சம் அதிகம் பென்ஷன் வந்தாலே லக்ஷ்மி புத்திரர் அப்படின்றா லக்ஷ்மியே புத்திரியா எனக்கு வந்திருக்கா அப்படின்னா உங்கள் அப்பா அவனை புத்திரகாமேட்டியாகும் கண்ணுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல நான் எத்தனை ஜென்மத்தில் மகாலட்சுமி எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு சொன்னால் நான் என்ன உங்கள் அப்பா கூட என்ன குறவா இருக்கணுமா அவர் யாகம் பண்ணது கண்ணுக்கு தெரிஞ்சுது எனக்கு யாகம் பண்ணது கண்ணுக்கு தெரியல ஆனால் எப்போ மகாவிஷ்ணு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு அவன் யாகம் பண்ணிருக்கானோ மகாலட்சுமி பொண்ணாக பிறக்கிறதுக்கு நானும் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலையே அப்படின்னா நான் இப்போ பண்ணலை எப்பயோ பண்ணியிருக்கேன் நான் அதனால உங்கள் அப்பாவுக்கு நான் குறைஞ்சவன் இல்லை அப்படி பெற்றவள் அதனால ஈயம் சீதா மமசுதா சீதா அதனாலே உழுது இன்னொன்று சீதான்னா அந்த லாங் அந்த ஏறு ஷால்லேருந்து பிறந்திருக்காவோ <coughs> பெருமாளை எப்பயும் உழவன்னு சொல்லுவார் ஆழ்வார் பத்தி உழவன் அப்படின்னு சாப்பிடுவார் பெருமாள் இதுக்காக இங்கே எழுதினார் அந்த சரித்திரம் இருக்கணும் ராம கதை இருக்கணும் அதனால் ஒரு சமூகமே நல்லா இப்போ பெருமாள் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணேன் இன்னும் நாம் நாலு பேர் ஒரு தர்மத்தில் புத்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் யாரு ராமனுடைய மற்ற எந்த அவதாரத்துலேயும் சாமானிய தர்மம் விசேட தர்மம்லாம் இந்தளவு காமிச்சது இல்லை அதனால் அப்படி இப்போ சொன்னால் கூட ராமராஜ்யம்னு சொல்கிறான் அவன் வா எவன் வாயில் வரப்படாதோ அவன் வாயில் கூட ராமராஜ்யம்னு வந்துடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அந்த பெருமாள் இருக்கிறதுனால அப்போ எதுக்காக அவன் நீ எதுக்காக அவதாரம் பண்ணிருக்க நீ ஒரு உழவன் கிருஷி வளன் நீ எதுக்காக அவதாரம் பண்ணிருக்க பக்தியையும் ஜனங்களுக்கு நேர்மையான தர்மத்தை காட்டுறதுக்கு தர்மத்தை விளைவிக்கக்கூடிய உழவன் நீ உழறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்க அப்போது அவள் மகசூல் அவள் பூமியிலிருந்து பிறந்திருக்கா அவள் உழவு ஷாலாக இருக்கிறாள் அவளுடைய பிராப்தியால் அவள் அதிக மகசூலை கொடுக்க போகிறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் வா உன்னுடைய பிரயோஜனமே கடைசியில் சீதாயா சரித மகத்தில் சொல்லிட போகிறேன்னு அர்த்தம் இப்போ கடைசியில் என்ன சொல்கிறான்னா இந்த அவதாரத்தில் ஒன்னால் நடந்த காரியத்தை விட அவளால் நடக்கக்கூடிய காரியமானது அதிகமாக இருக்குது கிருஷி வளன் இருக்கான் அவனுக்கு கலப்பை இல்லை ஷால் ஓட்டில் எங்கேருந்து பயிர் விளையும் ஆகினாலே அப்படி இருக்கக்கூடியவனாக இருக்கான் அவன் ஆகினாலே அவளிடத்துல அவளை ஈயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவா அவதார பிரயோஜனமே இவளால் நடக்க போகிறது அது மாத்திரம் இல்லை க்ஷமையா பிருத்திவி சமஹா ஒன்று சொல்லும்போது க்ஷமையா பிருத்திவி சமஹா ராமன் ஆக்சிடென்டலாக ஒரு நல்லதை பண்ணிவிட்டா கடைசி வேலை நினச்சிட்டே இருப்பான் இன்டென்ஷனலாக நூறு தப்பு பண்ணாலும் அதை மறந்துடுவான் இது அவனுடைய குணம் இது பொதுவாக மனுஷாளுக்கு வரவே வராது இது இருந்துட்டா சுகப்படலாம்ன்றது சாஸ்திரம் சொல்கிறது அவள் என்ன வேணா பண்ணிட்டு போகிறா நாம அவள் பிடிக்கலன்னா ரெண்டு கையால் இப்போ பெரியவா சொல்லும்போது ரெண்டு கையை தட்டினா தானே சொல்கிறாள் அது நமக்கு பிடிக்காது அப்பா அம்மா சொன்னாலே நமக்கு பிடிக்காது அது எவ்வளோ வித்திர சுகம் இருக்குது நாம் நல்ல நாழி அப்புறம் என்ன பண்ணுவோம் அவா அவளை பற்றி நினச்சிட்டு நம்ம நல்ல காரியத்தையும் இழந்துருவோம் பிடிக்கலன்னா அவளை விட்டு இப்போ குப்பை அப்படின்னா தூக்கி போட்டுடுறோம் அது மாதிரியாக ஒரு பிடிக்காத விட்டுறது நல்லது அவன் அதே பிரயத்னப்பட்டு ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அதை பெருமாள் நூறு தப்பு பண்ணால் கூட மறந்துடுறான் அவன் அவள் ராமனுக்கு உபகாரம் பண்ணும் நினச்சிக்காத ஒரு காரியத்தை பண்ணிவிட்டால் கூட அதை அவன் கடைசி வரை மறக்கிறதே இல்லை நீ பார்க்குற போதெல்லாம் இவர் தான் எனக்கு இதை பண்ணார் இவர் தான் எனக்கு அதை பண்ணார் ஊர் மொத்தம் சொல்லிட்டு வந்துடுவான் அவன் அது மாதிரி மனுஷன் அப்படின்னு சொல்கிறா பொறுமை இந்த குணவர்ணமான பொறுமை இருக்கணும் அந்த பூமியிலேருந்து பிறந்திருக்காவோ பூமிக்கு எப்படிப்பட்ட பொறுமை உண்டோ அதை விட பொறுமை உடையவள் உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் லகுதரா ராமசிய கோஷ்டி கிருதா அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய கிருபையை பிராட்டியுடைய கிருபையை டேபிள் போடுங்கோ பெருமாள் எங்கெல்லாம் பொறுமை காமிச்சிருக்கார் சீதை எங்கெங்கெல்லாம் பொறுமை காமிச்சிருக்கார் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு பார்த்தா தெரியும் அங்கேயே பார்த்தா கூட தெரியும் பெருமாள் பண்ண அபயப்பிரதான சாரத்து அபயப்பிரதானத்தில் யார் என்ன லாபத்தை அடைஞ்சிருக்கா பெருமா பிராட்டிக்கிட்ட பண்ண அபயப்பிரதா பண்ண அபயப்பிரதானத்தில் லாபம் அடைஞ்சிருக்கான்னு போட்டு பார்த்தா கண்டிப்பாக என் பெண்ணானவள் உன்னை விட உத்கிருட்டியாக இருக்க போகிறாள் அது மாத்திரம் சகதர்மச்சரி அறத்தால் வரக்கூடியது அறத்தால் வருவதே இன்பம் என்று சொன்னான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அன்பும் அறனும் அவன் கூட எங்கே கொண்டு போய் வச்சான் அரண் தான் பிரம்மச்சாரி தான் அறத்தோடு இருக்கணும் சன்னியாசி தான் அறத்தோடு இருக்கணும் ஆனால் கிரகஸ்த இடத்தை சொல்லும்போது அன்பும் மரணம் பழைய காலத்தில் கிராமத்தில் கல்யாணம் என்று சொன்னால் கே மேலே முருகன் துணைன்னு போடுவான் அவன் முருகன் பக்தனாக இருந்தா வெங்கடேஷ பெருமாள் துணைன்னு போட்டுட்டு ஒரு குரலை எழுதாதே இருக்க மாட்டான் இந்த குரலை எழுதியிருப்பா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று எழுதியிருப்பா தமிழ்நாட்டில் இல்லாதே இருக்காது குரல் இல்லாத இருக்காது அந்த பத்திரிக்கை கிராமத்தில் போடுற பத்திரிகையெல்லாம் ராமஜெயம் ஏதோ அவா குலதேவதையை போட்டுட்டு கீழே போடாமே இருக்க மாட்டாள் அன்பு கேம காம காமத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை அதனால் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது அன்பும் அரணும் பல பேர் இடத்துல ஸ்நேகத்தை காட்டுறதுக்கும் தர்மத்தை காட்டுறதுக்குமாக அதனால் இவள் அறத்தால் வருவதே இன்பம் அதான் சொன்ன அறத்தால் வருவதே இன்பம் அறத்தால் வருவதே இன்பம்னா அந்த அறத்தால் வருவதே இன்பம் அறத்தால் வருவது இன்பமே அப்படின்னு அந்யோக விச்சேதம் அயோக விவச்சேதம் பண்ணிவிட்டா எந்த இடத்துல அந்யோக விவச்சேதமும் அயோக விவச்சேதமும் பண்ண முடியுமோ தேற்றத்தில் ஏவகாரமும் பின்னிலையில் ஏவகாரமும் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொற்களை ஆப்போசிட்ட மாற்றினாலும் அது பலன் கொடுக்கும் அப்போது அறத்தால் வருவதே இன்பம் அறத்தால் வருவது இன்பமே மரத்தால் வருவதே துன்பம் மரத்தால் வருவது துன்பமே அது வரை வாக்கியார்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுறதுனால இப்போ தர்மத்தை கிடைக்கிறதுக்காக இருக்கா இன்னொன்றும் கல்யாணத்தில் பல விதம் இருக்குது அதில் இவ இவா பண்ணிருக்கக்கூடிய பிராஜாபத்திய விவாகம்ன்றதை காட்டணும் நாம பாணிங்கிருஷ்வ பாணினான்னு சொல்லுவேன் பிராஜாபத்தியம்னு ஒரு விவாகம் விவாகத்தில் பல முறை இருக்குது ஏழோ எட்டோ இருக்குது கல்யாணத்தில் எட்டு விதம் இருக்குது ஏழு விதமோ எட்டு விதமோ இருக்குது அதில் பிராஜாபத்தியம் பிராஜாபத்தியத்தில் தான் இந்த க பாணிங்கிருஷ்வ பாணி இதுதான் முகூர்த்தம்னு சொல்லியிருக்கு பாணிகிரகண முகூர்த்தம்னு சொல்லியிருக்க முகூர்த்தம் எது அப்படின்னு சொன்னால் இந்த பாணிகிரகம் பண்ணிக்கிறதுன்னு அந்த பிராஜாபத்திய பிரகாரம் அதில் சுல்கம் கிடையாது பிராஜாபத்தியத்தில் சுல்கம் கிடையாது சுல்கம் கூடாது அதாவது மனசு ஒத்து போயிருக்கணும் ரெண்டு குடும்பம் நன்னாக இருந்ததுன்னா வேறு எந்த கண்டிஷனும் இல்லாத பணம் கொடுக்கறது வாங்குறது கூட கூடாது அந்த விஷயத்தில் கேவல பாணிகிரகணம் பண்ணிக்கணும் மற்றத்தை சொல்லி பாணிகிரகணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படி வீரிய சுல்கம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் இருக்கவே அதுக்காக வீரிய சுல்கம் வச்சார் கல்யாணத்துக்காக வீரிய சுல்கம் இந்த இடத்துல வைக்கல அதனால் அதையும் குறிப்பிச்சார் அப்படி கல்யாணம் ஆச்சு தங்காரியம் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டார் அப்புறம் இவ அயோத்திக்கு கிளம்புறா அயோத்தி கிளம்பும் போது எதிரோ சடைமுடியோட பயங்கர உருவத்தோட ஒருத்தர் வர அவர் இடத்துல இந்த இடத்துல சண்டைக்கு வர அவன் பெருமாள் இடத்துல என்பில் வழிகண்டு போ என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முது பெண் உயிர் உண்டான் தன்வில்லின் வன்மையை பாடி அப்படின்னு சொல்லி நீ ஏதோ சிவதனுசை முடிச்சுட்டேன்னு சொல்கிறா என்கிட்ட விஷ்ணு தனுசு இப்போ தான் விஷ்ணு தனுசு வருது பெருமாடத்தை திரும்பி வருது அதனால் இது விஷ்ணு தனுசு என்கிட்ட இருக்கிறது அதிகம் மேனிரே விஷ்ணு தேவா சருஷிகனாஸ்ததா அந்த இடத்துல ஏற்கனவே பல இடத்துல இது மாதிரி சண்டை நடந்திருக்கு அப்போது இந்த சிவதனுசை முடித்ததை மேலே பல இடத்துல அனுமார் கூட சொல்கிறேன் அனுமார் சொல்லும்போது அவன் எப்படி நாராயணன்னு தெரிஞ்சினா சிவதனுசை முடித்ததை ஒரு லிங்கமாக சொல்கிறார் அனுமார் சொல்கிறார் அது மாதிரியாக அதிகம் மேனிரே விஷ்ணு தேவா சர்ஷிகனாஸ்ததா ராமனை உயர்ந்தவனாக பரதேவதையாக எண்ணினார்கள் என்று சொன்னால் அந்த விஷ்ணு தனுசு அவனிடத்துலேருந்து வாங்கிட்டார் அப்போ அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் உன்னை அயக்ரீவனாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அயக்ரீவ அவதாரம் ரெண்டு இடத்துல வருது ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த இடத்துல அக்ஷயம் மதுகந்தாரம் அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் உன்னை அயக்ரீவனாக நான் பார்க்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார் யார் பரசுராமர் இவர ராமனை அக்ஷயம் மதுகந்தாரம் மது அன்னைக்கு கொலை பண்ண ஹயக்ரீவனே தான் நீ சாட்சாத்தாக என்னிடத்துலேருந்து இந்த இடத்துல அந்த பரதேவதைன்றதை காட்டுறதுக்காக உபக்கிரம உபசம்மாரம் அதாவது சாட்சாது விஷ்ணு சதுர்பாகம் பதம்லாம் போட்டுட்டே வர பாருங்க அக்ஷயம் மதுகம் தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பரா எதனால் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த தனுசை முடித்தது பெருசு இல்லை இந்த தனுசு விஷ்ணு தனுசு இதை நீ வாங்கி விட்டேன்னு சொன்னா விட்டு நீ சாட்சாத்து ஹைக்ரீவ அவதாரம் பண்ணவன் நீ புருஷோத்தமன் அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோசிய பராமரிஷாது ஸ்வஸ்தி போஸ்து பரந்தபா என்று சொல்லி அவர் கலந்து அதிகம் மேனிரே விஷ்ணும் தேவா சருஷிகணாஸ்ததா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போனார் இவரெல்லாம் அயோத்திக்கு வந்து சேர்ந்தால் வந்து சேர்ந்த உடனே அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கிறது மாமாவாத்துக்கு அவன் போனான் பரதாழ்வான் போனான் சத்ருக்னன் கூட போனான் கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா தலையெழுத்தேன்னு போகிற பிரீதி புரஸ்கிருதா பசங்க அந்த அத்தையாத்துக்கு லீவுக்கு போகலான்னு ஒன்று சொல்லும் ஒன்று அந்த லீவுக்கு போகிறது இல்லாமல் பொறுத்து அங்கே லீவுக்கு போனால் அந்த பேர் ஒருத்தருக்கு பேர் பாருங்க அந்த பேருக்கு கூட பிறந்த ரெண்டு அரை டசன் மனுஷா வேற இருப்பா அவாலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவா புரியுதுதா சீக்கா பொடி வாங்கிடுவா அதை ஏன்னா நம்ம மாத்துல வந்து உட்காந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல மாதிரி ஆனாலும் அதெல்லாம் போயிருந்தா தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு அத்தையாத்துக்கு போகலாம் நாலு அத்தை இருந்தால் ஒரு பையன் அந்த அத்தையாத்துக்கு போகலான்றது இன்னொரு பையன் லீவுக்கு இன்னொரு அத்தையாத்துக்கு போகலாம் அப்படின்றது யார் ஆற்றுல ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பாலும் அங்கே போகலான்றது யார் ஆற்றுல டயத்துக்கு சந்தியாக பண்ணு சொல்லாலும் அங்கே போகிறதுக்கு இஷ்டம் வர மாட்டாங்க <laughs> அப்படின்னு இருக்கிற அந்த அத்தை தான் நல்லவோ இந்த அத்தை நல்லவோ இல்லை இப்படிலாம் சொல்கிறதுலாம் லோகத்தில் பார்க்குறோமே இப்போ சத்ருக்னனுக்கு அத்தை வேறு பரதனுக்கு ஆமாம் மாமாவான் வேறு சத்ருகனுக்கு மாமாவான் வேறு பரதனுக்கு மாமாவான் வேறு ஆனால் தன் மாமாவாகத்தை இவன் மாமாவாக நினைக்கிறார் பரதனுக்கு எது மாமாவாமோ அது தனக்கு மாமாவாமாக அந்த அளவுக்கு பாரதத்திய பாகவத பாரதத்தையும் அவ்விடத்தில் இருந்தது ஆகினால கச்சதா மாதுர குலம் பரதேன மகாத்மனா பரதன் போகும்போது அப்போ பழைய காலம்னா எங்கேயாவது ஒரு சாதாரணமாக எங்கேயாவது லீவுக்கு அனுப்பியிருந்தா கூட நாலு அண்ணா இல்லைன்னு பாப்பா பஞ்சாங்கத்தை பார்ப்பா அப்போ நாள் நன்னா இல்லைன்னு லீவுக்கு அனுப்பாதையும் விட்டுடுவா அதுவும் கூட நடக்கும் நடக்கிறதுக்கு இஷ்டம் இதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாளே நல்லா இல்லை கறி நாள் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பண்ணுறவா உண்டு அப்படின்னு சொல்கிறதுனால அவள் கச்சதா பஞ்சாங்கம் யாருக்கு பார்த்தா பரதனுக்கு பார்த்தா சத்ருகனுக்கு பார்க்கல இப்போ ஆற்றுல ஏதாவது ஒன்றுன்னா இதுக்கு கிரக பிரவேசம்னா ஆம்பியாளுக்கு தான் பார்க்குறா புருஷன் செலவு பண்ணாலும் ஆம்பியா ஆம்பியாளுக்கு தானே பார்க்குறா அது மாதிரியாக யாருக்கும் ரெண்டு பேருக்கும் பார்த்தா பிரவேசமே பண்ண முடியாது ஆகினாலே லட்சுமி ஆமி நட்சத்திரம் தான் சொல்கிறேன் நாராயண மாமாவுக்கு ஒன்றுமே கிடையாது அவத்தில் அதனால லக்ஷ்மி ஆமி பிரகாரம் தான் வீடு கட்டியிருக்கா அவள் தான் லக்ஷ்மி ஆமி பிரகாரம் தான் பிரவேசம் அதனால் அப்படி சொல்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது ஆம்பியாம் பொண்டாட்டி விஷயத்தில் அதை ஸ்திரீயை கொண்டு பார்க்க வேண்டியது ஏன்னா அவள் மனையாள் கிரகம்னா கிரகிணி கிரகமுச்சதே வீடு மனை என்று சொன்னாலே மனையாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீடு கிரகம்னாலே கிரகோ பாரியா அமரகோஷம் சொல்கிறது கிரகம்னு சொன்னாலே பாரியா தான் அப்படின்னு சொல்கிறது அதனால் அப்படி இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்கு நாள் பார்த்தா நடக்காது கிரகப்பிரவேசம்னா ஸ்திரீக்கு பார்க்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கா இவா விஷயத்தில் மாமாவும் ஒரு மாமா இல்லை பார்க்க வேண்டியது ரெண்டு பேருக்கும் பார்த்துக்கலாம் இல்லைனா இவனை இவன் மாமாவை அதுக்கமிச்சுக்கலாம் அவனை அவன் மாமாவை அதுக்காதுக்கலாம் இவன் பற்றி பஞ்சாங்கமே பார்க்கல பரதனுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை பார்த்து அமிச்சா கச்சதா மாதுலகம் ஏன்னா வஸ்திரத்துக்கு யாராவது நாள் பார்ப்பாளா உடைவாளுக்கு யாராவது நாள் பார்ப்பாளா பரதனுடைய உடைவாள் போலேயும் பரதன் கொடுத்துருக்க வஸ்திரத்தை போல வந்து பாரதத்தை அவன் தரித்தவன் கச்சதா மாத்துள குலம் அவன் மாமா இல்லை அவன் மாமாவே இவனுக்கு இவன் மாமா அவன் நட்சத்திரத்துக்கு நாள் ஒத்திருந்தால் இவன் நட்சத்திரத்துக்கு நாள் என்று அச்சேதன பாமா கச்சதா மாதுள குலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நித்திய சத்ருக்களாக இருந்தது சத்ருக்களை அழிக்கிறது பெரிய காரியம் இல்லை நித்திய சத்ருக்களை அழிக்கிறது இந்திரியத்தை புலன்களை அடைக்கினவன் சத்ருக்ன சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நீத்தகா கொண்டு செல்லப்பட்டான் அப்படின்னா ஒரு உடைவாள ராஜா போனான்னா எப்படி வில்லு அம்பை எப்படி போ எடுத்துன்னு போவாலோ அப்படி போனான் பிரீத்தி தலையெழுத்தேன்னு போல பிரீத்தி புரஸ்கிருதா ரொம்ப சந்தோஷத்தோடு போய் சேர்ந்தான் அவன் அந்த இடத்துல இருக்கா இதுதான் பெரிய பிரச்சனையாக போகிறது இவளை தப்பாக நினைக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படி இருக்குச்சே இவனுக்கு குழந்தைகளுக்கு வயசு அதிகமாகுது நாம் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் பொழுதே நாளை பண்ணி வச்சுனோம் மம சுரநர கீத கியாதிபீர் ஹேதிபீர்வா திவி புவிச்ச சமான பிரக்ரமயிர் விக்ரமயிர்வா நியதம் அபரிஹாரியா யா ஜரா சா மதங்க விகஜ சந்திரிகேவா சந்திரிகேவாவிராசீர் அத தசரதா புத்திரம் ராமம் திரிஜகத்பதிம் ஸ்வவிஷயம் அகீமாத்திரே கர்த்தும் பதிம் விததே மதிம் அகிலபுவனபரணே கல்யம் கல்யாணபூதரமாதராத் படலி துரியஸ்தம்பம் விதாது மனாயுவா அத தசரதா பூத்திரம் ராமம் திரிஜகத்பதிம் மூணு லோகத்துக்கும் இருக்கக்கூடிய பதி அவன் அவனை கொண்டு வந்து அதுக்கு உதாரணம் சொல்கிறான் போஜராஜன் ஆற்றுக்கு பில்லர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மேருமலை யாராவது கொண்டு வந்து வைப்பாளா அதை தசரதா புத்திரம் ராமம் த்ரிஜகத்பதிம் ஸ்வவிஷய மகிமாத் விஷயம்னா தேசம் ஸோ விஷய மகிமாத்திரே கர்த்தும் பதிம் விதத்தே மதிம் எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த சம்புராமாயணம் அவருக்கு எனக்கு பாடம் சொன்னேருன்னா பத்து வருஷ காலம் சாகித்யம் வாசிச்சிருக்கேன் கம்பராமாயணம்னா இதை இதை மட்டும் நுற்று பண்ணிக்கோ அப்படிங்குவேன் சம்புராமாயணம் அப்படி கிடையாது பூர்த்தியாக நேற்று சொன்ன பாடம் மொத்தத்தையும் நுற்று பண்ணி சொல்லணும் அவர்கிட்ட நுற்று பண்ணி சொல்லும்பொழுது நாம் கரெக்டாக சொல்லிட்டா கூட சரியாக நுற்றுவார்கள்னுங்க எப்படின்னா நீ யோசிச்சு சொல்கிற மனசில் அர்த்தத்தை வச்சுட்டு அடுத்த பதம் அர்த்தம் பண்ணி யோசிச்சு சொல்கிற உன் மனசு எங்கேயோ இருந்தாலும் வாயில் வார்த்தை வரணும் அப்போ தான் அது நுற்றுவாக இருக்குது அப்போ தான் அது கடைசி வரை இருக்கும் நுற்று இல்லை இன்றைக்கி பாடம் கிடையாது இன்றைக்கி பாடம் கிடையாதுன்னு விட்டுருவேன்னா இன்றைக்கி இப்போ பாடம் கிடையாது ஒன்று டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் பாடம் அதை சொல்லு அது அதுக்கப்புறம் வா அப்படின்னா உனக்கு அதில் அந்த யோசனை இருந்து இதுக்கப்புறம் இந்த அர்த்தம் இந்த பதத்தை அவங்க யூஸ் பண்ணுறான்னு நினச்சி நீ சொன்னார் அது மனப்பாடம் ஆகலை நாளைக்கு அர்த்தத்தில் கேட்டால் அவனுக்கு தெரியாது தூங்கி எழுந்து அது போயிடும் ஆகினாலே நீ கடைசி வரை இருக்கணும் என்று சொன்னால் அது உன் மனசு எங்கேயோ இருக்கணும் வாயில் வார்த்தை வரணும் அப்படிதான் இன்னொன்று நாளைக்கு சம்ஸ்கிருதத்தில் பேசுறதுக்கு ப்ரோஸ் வால்மீகி ராமாயணம் ஒரே ஸ்லோக ரூபமாக இருக்குது ரகுவம்சம் ஒரே ஸ்லோக ரூபமாக இருக்குது ப்ரோஸே இல்லை அதில் சம்பு ராமாயணத்தில் ப்ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒரு பதத்தை ஒன்றுக்கு யூஸ் யூஸ் பண்ண மாட்டான் கிரியாபதம் சம்ஸ்கிருதம் இந்த வர்பு இருக்க அதில் மாஸ்டர் ஆகிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகிடும் ஆகினால் பத்து டிகிரி வாங்கி விடலாம் அதுக்காக அப்படிப்பட்ட பிரயோகம்லாம் பண்ணுவானவன் அதனால் நேற்று கூட சம்பராமாயணம் பத்மநாப மாமா சொன்னேன் அதனால் நான் புஸ்தகமே வேணாம் இதுக்காக எனக்கு புஸ்தகம் வேணும் நான் மொத்தத்துமே நான் பாராயணமே பண்ணிவிடுவேன் சம்புராமாயணத்தை ஏன்னா அது முற்று பண்ணி சொல்லலைன்னா உனக்கு பாடம் கிடையாதுன்னு விடுவார் அப்புறம் ரொம்ப மீறி போனால் சோறும் இல்லைன்னு விடுவார் அவர் அதனால் அத தசரதா புத்திரம் ராமம் திரிஜகத்பதிம் மகி மாத்திரே கர்த்தும் பதிம் விதத்தே மதிம் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆற்றுக்கு பில்லர் வைக்கிறதுக்கு ஏதோ மரத்தை வெட்டி வச்சா போறாதோ மேருமலையை கொண்டு வந்து ஆற்றுக்கு தாவாரத்துக்கு பில்லர் வைக்கிற மாதிரி வைக்க நினச்சான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஜனங்கள் இடத்துல சொன்னான் இது மாதிரியாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள்லாம் ஒத்துக்கணும் ஏன்னா ஜனங்களை கேட்காத பண்ணப்படாது அதனால் அவனுக்கு பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் மம சுரநர கீத கியாதி பேர் ஹேதி பேர்வா திவி புவிச்ச சமான பிரக்ரமைர் விக்ரமைர்வா நியதம் அபரிஹாரியா யாஜராசாமதங்கே விகஜகமல சண்டே சந்திரிகேவா விராசித்து உடம்புல தோலெல்லாம் சுருங்கி போச்சு அஸ்திரபலம் இருந்தானா பணபலம் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கிறதுக்காக தோல் சுருங்காத இருக்குமா கண்ணு தெரியாத இருக்குமா எது இருந்து இந்த கையில் எவ்வளோ பலம் இருந்தானா எவ்வளோ ஞானம் இருந்தா ஞானம் இருக்குவாருக்கு தோல் சுருங்காது ஞானம் இல்லாததுக்கு தோல் இது எதுவும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அதுவாக சுருங்கணும் நீ போகிற இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனாலே ஆனால் நம்ம காரியத்தை பண்ணாத போயிடக்கூடாது ஆகையினாலே ராஜ்யத்தை மனுஷா இல்லாத விட்டுட்டு போகக்கூடாது அதனால் நான் இருக்கும்போது அசராஜா பூவைவம் விருத்தசிய சிரஜீவினா கல்யாணம் நல்ல வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு ஒன்றும் குறவு இல்லை அதனால் இன்னும் நாம் இருக்கணும் அந்த ஸ்தானத்தில் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கிறதுல நியாயம் இல்லை பிரீதிரேஷா கதம் ராமோ ராஜாஸ்யான் மை ஜீவதி இன்னொன்று பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போகிறதுன்றது எவ்வளோ லாபம் அப்படி இல்லாட்டா பின்னாடி பெரிய பெரிய சிரமங்கள் ஆகிடும் ஆகையினாலே பகவத் சங்கல்பம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆகினால் நான் இருக்கும்போதே ராமனை பட்டாபிஷேகம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது ஆகினாலே நான் அவசியம் இதை பண்ணிவிடலான்னு நினைக்கிறேன்னு நினச்சா அப்போ ஜனங்களெல்லாம் ஆக்லாத சீத இதோட முடிச்சுடுறேன் ஆக்லாத சீத நேத்ராம்பு புலகீகத காத்திரவான் சதா பரகுணா விட்டா திரஷ்டவியா ஏன் பெருமாள் வந்து அயோத்தியில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துட்டாரு ஆழ்வார் பாட்டுக்கு சாய்க்கிறாரு புட்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் உற்றவும் நட்பாளுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு சாய்கிறாரே அப்படின்னா அவளுக்கு ஏன் கொடுக்கப்படாதுன்னு கேள்வி கேட்கணும் ஆக்சுவலாக ராமாயணத்தை சரியாக வாஷா ராமாயணத்தை நுனிப்புள் மேயறவன் அவளுக்கு தான் எப்படி மோட்சம் கொடுத்தா அப்படின்னு கேட்பான் ராமாயணத்தை சரியாக வாசிவான் அயோத்தி ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்காத வேற எவனுக்கு கொடுக்க முடியும்னு கேட்பான் ராமாயணத்தை வாசிக்காதவனுக்கும் வாசியவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு நமக்கு பகவான் சரீரம் கொடுத்துருக்கிறதுக்கு வாழ்க்கையில் அவனை நினச்சி கண்ணில் ஜலம் வரணும் புலகீகித காலத்தமாக ரோமாஞ்சனம் ஏற்படணும் பகவானை நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட பாக்கியம் உனக்கு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பகவானை பற்றி சொல்லும்பொழுது கண்ணில் ஜலம் வந்து ரோமகூபம் வரும்படியாக ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் அவனையாவது பாரு விதிக்கிறது சாஸ்திரம் விதிக்கிறது உன் கண்ணுக்கு உங்களில் ஜலவரணம் ஜலம் வராட்டா போகிறது கண்ணில் ஜலவரணையாவது ஒரு தடவை பாரு அவனை பாரு திருஷ்டவியாகனு விதி சொல்கிறது இதுக்காக பத்து பாசுரமே சாச்சுட்டே குலசேகர ஆழ்வார் பத்து பாசுரம் சாச்சிருக்கிறதுல தே தேட்டரும் திரள் தேரினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொல் சிந்தையராய் ஆட்டமேவி அளந்து அழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டங் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண்பயனாவது மெய்சிலிருப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே இதெல்லாம் சொல்லி பத்து பாஷம் சாதிச்சிருக்கார் ஆழ்வார் அப்படிப்பட்டவாளன்னு சொல்லிருக்கு இந்த ஜனங்களுக்கு இது மொத்தம் ஆயிடுது இவன் சொன்னானோ இல்லையோ அவளுக்கு இந்த மயிர்கூச்சரிவு என்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா புது ட்ரெஸ் போட்டுக்கணுமோ அவளுக்கு இந்த ரோம கூபம் ரோம அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய வஸ்திரத்தை உடனே தரிச்சு விட்டா அப்படின்னா அவள் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம் இந்த ரோமகூபத்தை சொக்காவா ரோமாஞ்ச பிரபஞ்சேன கஞ்சுகிதானாம் பிரமாணாதீதாம் பிரீத்திம் பிரபன்னானாம் ஹர்ஷ பிரகர்ஷேன திகினி விதமானந்தம் அந்தர்நிசமிய சுமந்திர பிரமுகான் மந்திரி முக்கியான் ஏபமாச்சக்ஷே அவ கண்ணில் ஜலம் ஆனந்த பாஷ்ப விசரோ நயனே பிரஜானாம் ஆவிர்பூவ மகரந்த இவாரவிந்தே ராமஸ்ய காந்திம் அபிஷேக தினே பவித்ரிம் பிரக்ஷால்ய சக்ஷுரிவ வீக்ஷிது மாதரேனா இந்த ஸ்லோகம் எழுதினா நம்ம ஆண்டான் எவனோ வந்து இந்த புஸ்தகத்தை நான் கொடுத்துறேன்றவன் ஆள்றான் எப்படி இருக்கு பாருங்க நம்ம கதி அப்படின்னு சொன்னால் ஆனந்த பாஷ்ப விசரோ அவளுக்கு ஒரு பக்தனுக்கு உண்டாக வேண்டிய பாமர ஜனங்களுக்கு என்ன ஏற்கனவே மயிர்கூச்செறிவு என்கிற சொட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டாவா பட்டாபிஷேகத்துக்கு அவா ரெடி ஆகிட்டா இன்னும் இவன் ரெடி ஆகலையோ இல்லையோ அவன் சொன்ன உடனே அவா ரெடி ஆகிட்டா புது வஸ்திரத்தை விட்டா மயிர்கூச்சரிவு என்கிற புது வஸ்திரத்தை அவ உடுத்தின்னு விட்டா கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டுறது ஆனந்த பாஷ்ப விசரோ நயனே பிரஜானா ஆவிர்பூவ மகரந்த மகரந்த இவ அரவிந்தே ராமஸ்ய காந்திம் அபிஷேக தினே பவித்ரிம் சினிமா ட்ராமாவுக்கு போனோம்னு சொன்னால் கண்ணை அலமிண்டு போவா பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு ராமனை சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பார்க்குறதுக்கு கண்ணை அலமிண்டுட்டா வாழ் ஆனந்த பாஷமே வா கண்ணை அலம்பிடுத்து என்று சொன்னான் அப்போ சொல்கிறான் ஹெட் மாஸ்டர் மாறி போகிற ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுத்து அப்படின்னா உடனே ஸ்வீட்டு கொடுத்து பட்டாசு வெடிச்சு அப்படி பண்ணான்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ அவன் அவ்வளோ இப்போ படுத்துருந்துருக்கான் அங்கே இருக்கால மனுஷன் அர்த்தமாச்சு இங்கே என்ன கிழவா ஆற்றுக்கு போன்ற மாதிரி சொல்லுங்களேன் அப்போ எனக்கு என்ன ஆச்சு இது இது இப்படி இருக்குங்களே இவ்வளோ சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறா தேவே ஸ்திதே அபிதனயம் தவராம பத்ரம் லோகத்ரயம் பஜது நாம கிமத்ர சித்திரம் சந்திரம் வினா ததுபலம் பனஹேது பூதம் க்ஷீரோதம ஸ்ரைதிக்கும் அங்கே அவன் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு சர்க்கத்தை ஸ்லோகமாக்கிட்டான் அவன் தேவே ஸ்திதே பிதனயம் தவ ராம பத்ரம் லோகத்ரயம் பஜது நாம கிமத்ர சித்திரம் இப்போ அதிசயம் என்ன இருக்குது ராமஸ்ய காந்திம் அபிஷேக தினே பவித்ரீம் தேவே சந் தேவே ஸ்திதேபி தனயம் தவ ராமபத்ரம் லோகத்ரயம் பஜது நாம கிமத்ர சித்திரம் சந்திரம் வினா தது உபலம் வனகேது பூதம் க்ஷீரோதம் ஆஸ்வதிக்கும் திரிஷித சகோ சகோரபக்ஷின்னு ஒன்று இருக்குது அது சந்திரனை பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்து தாகத்தை தீர்த்துக்கும் கோலை கொட்டை குட்டை குளத்தில் போய் தீர்த்த சாப்பிடவே சாப்பிடாது அது எப்படியானால் அந்த சந்திரனை பார்த்து தாகத்தை தீர்த்துக்கிறதோ அதுதான் அங்கே சகோர சந்திரான்னு சொன்னேன் மைதில நகர சுலோச்சனா லோச்சனை சகோர சந்திரான்னு சாச்சார் இங்கே சொல்கிறான் அந்த சகோர பக்ஷியானது பௌர்ணமா பூ பூர்ணிமா அன்னைக்காக சந்திரனை பார்த்து எப்படியானால் தாகத்தை தீர்த்துக்குமோ அது இந்த குட்டை குளத்துலேயும் தேர்த்தம் சாப்பிடாது இந்த சந்திரன் பிறந்த பாற்கடலுக்கு போய் பாட்டில் பாலை சாட்டும் தாகத்தை தீர்த்துக்காது அப்போது எப்படி குட்டை குளத்தில் போய் தீர்த்த சாட்டு தாகத்தை தீர்த்துக்காது பாற்கடலுக்கு போய் பாலை சாட்டு தாகத்தை தீர்த்துக்காது சந்திரனை பார்த்தே தான் தாகத்தை தீர்த்துக்குமோ அதை மாதிரியாக நாங்கள் ராமச்சந்திரன் ஆசைப்படுறோம் அதனால் சகோர பக்ஷியான நாங்கள் ராமச்சந்திரன் ஆசைப்படுறோம் இன்னொன்று சுவாமி நீரே இரும் பரம அசத்துவம் புள்ள அத்தையே நீ உட்காந்து வைக்கிறேன்னு சொன்னால் நீ கெட்ட பண்ணோம் நீ எப்படி சந்தோஷப்பட வேண்டாமா நீ ஆகினால உம் உம்ம பரம பரமாசத்து அதை உட்காந்து வைக்காதே நீர் இருப்பே தீர்காயசா இருப்பே நாங்கள் ஆயுஷ் வாங்க பண்ணுறோம் உனக்கு நீரே இரும் அப்படின்னு சொன்னால் நீ மனசு கெட்ட பண்ணுமே தவிர அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விடயம் ராமசிய காந்தி ஸ்ரீரோதம் ஆசிரியதிக்கும் திருஷித சகோரா ஜனங்களுக்கும் இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீக்கிரம் சுபஸ்து சீக்கிரம்னு நாளைக்கு காத்தாலேயே முடிச்சிடணும் இப்போ நாளை காத்தால புஷ்ய நட்சத்திரம் இருக்குது நன்னா இருக்குது நாளை காத்தாலேயே முடிச்சிடணும்னு அவன் நினச்சான் பெருமாள் என்ன நினச்சாருன்னு நாளைக்கு பார்ப்போம் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா श्रीमते श्रीलक्ष्मीनृसम्मदिव्य ஸ்ரீமதே ஸ்ரீவன் नमः श्रीमते மகாதேவிகாய